أنما أنزل إليك من ربك الحق كمن هو أعمى إنما يتذكر أولو الألباب الذين يوفون بعهد الله ولا يكتمون الميثاق والذين يسلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب والذين صبروا ابتغاء ربهم وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية ويدرعون بالحسنة السيئة أولئك لهم عقبى الدار جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم بكل باب سلام عليكم بما صبرتم سلام عليكم بما صبرتم فنعم عقبى الدار صدق الله العلي العظيم கண்ணியமிக்க தன்மையான உலமாக்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே வாலிபர்களே சிறார்களே அல்லாஹு சுகானா நம் அனைவருடைய இந்த மாலை பொழுதையும் பொருத்திக் கொள்வாரா கேட்டுக் கொள்வாரா ரபியுடன் அவ்வள் மாதத்தின் பனிரெண்டாவது நாள் வந்துவிட்டால் அந்த நாளை அதற்கு ரசூருல்லாஹி சங்கம்பாஹு அணி அவர்களுக்கு உரிய நாளாக நாங்கள் ஆக்கி அந்த நாளில் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுடன் ஒட்டிய சில விடயங்களை பேசுவது பகிர்ந்து கொள்வது நம்முடைய நாட்டின் மக்கள் நாட்டு மக்களுடைய பழக்கம் மட்டுமல்ல உலகத்தாருடைய பழக்கமாக எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் ரபியுள்ள மாதத்தை கண்ணியப்படுத்துகிறார்கள் அது மார்க்கம் என்று இல்லை என்றிருந்தாலும் அது ஒரு பழக்க வழக்கமாக அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவது சங்கைப்படுத்துவது அந்த மாதத்தை அந்த அந்த மாதத்தில் நல்ல பல கர்மங்களை என்பது ஒரு வணக்கமாக மார்க்கம் அறிமுகப்படுத்திய ஒன்றாக இல்லை என்றிருந்தாலும் அதை நாங்கள் முஸ்லீம்கள் ஒரு பழக்கமாக வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பழக்க வழக்கங்களில் மார்க்கம் இந்த விடயத்தை அனுமதித்திருக்கிறோமோ ஆகமாக்கியிருக்கிறோமோ அனுமதித்திருக்கிறோமோ அது ஆகமானது அனுமதிக்கப்பட்டது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதை மார்க்கம் அனுமதிக்கவில்லையோ அது கூடாதது அது ஆகமாக்கப்படாதது அது ஹராமானதாக இருக்கலாம் அது மார்க்கத்துக்கு முரணானதாக கருதப்படும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நாளில் எங்களுடைய இலங்கை திருநாட்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு கிடைத்த ஒரு உத்தியோகபூர்வமான அரச மட்டத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு விடுமுறை நாளாக இந்த நாள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் இடத்தில் சல்லமாக அறிவுடைய வாழ்க்கை வரலாறுகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை பற்றி கதைப்பதற்கு பேசுவதற்கு இந்த இடத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அந்த இஸ்லாமிய சகோதரர்களை தெரியார்களே உலகத்தில் சல்லமாக அறிவு சங்கம் நதியாக நடிப்பட்டம் கிடைத்ததற்கு பிறகு வாழ்ந்த காலம் வெறுமனே இருபத்தி மூணு வருட காலம் மாற்றம் இருபத்தி மூணு வருடங்களுக்கு செல்லக்கூடியது சொல்லக்கூடியது ஒரு சின்ன ஒரு காலம் ஒரு குறுகிய காலம் இந்த காலத்தில் இந்த குறுகிய காலத்துக்கு உள்ள பெரிய சாதனைகள் படைப்பது என்பது கஷ்டமான விஷயம் பெரிய சாதனைகள் படைப்பது கஷ்டமான விஷயம் சாதனைகள் படைத்தாலும் அது மட்டுப்படுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு லிமிட்டட் ஏரியா உள்ளதுக்கான அந்த சாதனை இருக்கலாம் ஆனால் சல்லல்லாஹோ அலைவர் செல்லம் உருவாக்கிவிட்டு போன சாதனை இருபத்தி மூணு வருட காலத்தில் உருவாக்கிய செய்து முடித்த சாதனை இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பிரயாமத்து வரைக்கும் வாழும் ஒரு புரட்சி ஒரு சாதனை ஒரு சிந்தனை மாற்றம் ஒரு வகையான எழுச்சி ஒரு வகையான மறுமலர்ச்சி மக்களுக்கு மத்தியில் ஒரு வகையான சிந்தனை வெறுமனே மாற்றம் என்று சொல்லும் பொழுது வெளித்தோட்டத்தில் மட்டும் மக்கள் மாற அனைத்தரும் மக்கள் மாறிவிட்டார் இன்னைக்கு மக்கள் மாறிட்டாங்க என்றாங்க தொழாத மக்கள் தொழுதியாளியாக மாறிவிட்டார் நாங்கள் மாறிவிட்டார் மாறிட்டார் நோம பிடிக்காதப்ப நோம பிடித்து விட்டார் நாங்க சொல்றோம் மாற்றம் இருக்கிறது வாழ்க்கையில் தாடி இல்லாத ஒருவருடைய முகத்தில் தாடி உழைத்து விட்டு நாங்க சொல்றோம் மாற்றம் இருக்கிறது நான் பேசக்கூடிய மாற்றம் அந்த மாற்றம் அல்ல சல்லல்லாஹு ஆலயத்தில் உருவாக்கிய மாற்றம் அப்படிப்பட்ட ஒரு சில சில்லறை மாற்றங்கள் அல்ல சல்லல்லாஹு அலையம் மனிதனுடைய வாழ்வு இருபத்தி மூணு காலத்திற்கு சிந்தனா ரீதியாக குடும்பம் சைக்காலஜிக்கலி இப்படியா பிசிக்கலி சொல்ல போனா அன்பான சகோதரே ஒரு மனிதனுடைய வாழ்வில் முழு அமைப்புகளும் சல்லல்லாசன மாற்றங்களை உருவாக்கினார் சிந்தனை கூட இஸ்லாமாக வேண்டும் வெறுமனே ஆக்ஷன்ஸ் மட்டுமல்ல சில ஆக்ஷன்ஸ் மட்டுமல்ல சிந்தனை கூட இஸ்லாமிய சிந்தனை எங்களை சைக்காலஜி இஸ்லாமிக் சைக்காலஜி எங்களோட கவுன்சிலிங் இஸ்லாமிக் கவுன்சிலிங் எங்களோட மெடிசின் இஸ்லாமிக் மெடிசின் எங்களோட பைனான்ஸ் இஸ்லாமிக் பைனான்ஸ் எங்களோட எஜுகேஷன் எங்களோட கல்வி Islamic college based on Islamic environment மாற்றம் என்று சொல்லும் பொழுது வெறுமனே ஒரு சில சில்லறை மாற்றம் அல்ல சல்லம்பாகும் அழைத்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் மக்களுக்கு மத்தியில் சிந்தனா ரீதியான மாற்றங்கள் உருவாக்கி கொடுப்பாங்க நரிசல்லம்பாகும் அழைத்து செல்லம் வரும் பொழுது உலகத்துக்கு நபியாக வரும் பொழுது மக்களுடைய நிலைப்பாடு எப்படி என்று சொன்னால் சரித்திரங்களை படித்து பாருங்கள் சரித்திரங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது சரித்திரங்களை பாதுகாப்பது மார்க்கத்தில் உள்ளது கருத்தரங்களை பாதுகாக்க இந்த மக்களுடைய இந்த நாட்டு மக்களுடைய இருப்பு எங்களுடைய இந்த நாட்டில் நாங்கள் பூர்வீகமானவர்கள் ஆயிரம் வருடம் தலையவர்கள் ஆயிரத்தி இருநூறமாக இந்த நாட்டில் வாழ்கிறோம் என்பதை நிரூபிக்கக்கூடியது எங்களுடைய சரித்திர தான் இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் உடை செய்வதல்ல அது எழுதப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு திட்டமிட்டு முஸ்லீம்களுடைய சரித்திரங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அவங்க அழிக்கிறாங்க இல்ல அழிப்பதற்கு நாங்கள் துணையாக இருக்கோம் இன்றைக்கு சொல்றாங்க இந்த நாட்டில் எங்களுடைய பூர்வீகத்தை இந்த நாட்டில் நாங்கள் பழையவர்கள் எங்களுக்கு ஆயிரம் வருட சரித்திரம் இருக்குன்னு சொல்றதை நிரூபிப்பது இருப்பது வெறுமனே வியாரங்கள் மட்டும்தான் ஜியாரங்கள் மட்டும் பள்ளியோட சென்று புதிய பள்ளி கட்டிக்கும் இப்ப அந்த பள்ளி புதிய பள்ளி அது முன்சிபல் இருக்கிற புதிய அக்ரூவல் எங்களை பழகி கொண்டுமே அரபியர்கள் இந்த நாட்டுக்கு வந்தார்கள் அவங்க ருத்திக்கு போன நாணயங்கள் பணம் என்று இருக்கிறது பாதுகாப்பா இருக்குதா முந்தைய காலத்தில் நாங்கள் பாவித்த அரபெழுத்து இருக்கிறதா அரபு மொழி அதாவது நாங்கள் சொல்வோம் ஒரு மொழி இருந்துச்சு முஸ்லீம் இருந்த மொழியை தான் தங்கள் மொழியாக கொண்டார்கள் பள்ளிக்குள்ள மொழி எங்களை சரித்திரம் பாதுகாக்கப்படும் இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக அன்பாக சொல்றேன் குறைந்தபட்சம் உங்களுக்கு தெரிந்த சரித்திரங்களை எழுதி பாதுகாக்கும் உங்களுக்கு தெரிந்த சரித்திரங்கள் இந்த சபையில் இருக்கக்கூடிய பழையவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பத்து வருடத்துக்கு பிறகு அவங்க இருக்க மாட்டாங்க இது பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு கை சங்கடப்பட வேண்டிய விஷயத்தான் அன்புக்குரிய சகோதரே எங்களை மக்கள் சொல்லுகிறார்கள் நீங்க வந்தால் மறுத்தான் உங்களுக்கு இந்த நாட்டில் எந்த பங்கும் இல்லை ஆனால் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு இந்த நாட்டினுடைய இளமையை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டில் இந்த நாட்டிலே வாழ்ந்த மக்களுடன் எங்களுக்கு இந்த உறவுக்கு சரித்திரங்கள் இருக்கிறது ஆனால் அந்த சரித்திரங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிட்டது அவைகள் அனைத்தும் மறக்கரிக்கப்பட்டுவிட்டது அவைகளை மக்கள் மறைத்து விட்டார்கள் சல்லல்லாஹோ மக்களுக்கு மத்தியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கினார்கள் சரித்திரங்களை படித்து பாருங்கள் எப்படிப்பட்ட மாற்றம் ஜாகிலியா காலம் என்று சொன்னால் பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டால் குளிதோண்டி புதைக்கிற காலம் குளிதோண்டி புதைக்கிற காலம் வைதல் மௌதத்து சோழன் நாங்கள் கயாமத்துடைய நாளையில் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நல்லா கேட்பான் அல்லா விசாரிப்பான் நீங்க எதற்காக வேண்டி கொலை செய்யப்பட்டீர்கள் எந்த பாவத்தின் காரணமாக நீங்கள் இப்படிப்பட்ட சித்திரவதை உருவாக்கப்பட்டீர்கள் பெண் குழந்தைகளை கொலை செய்த மக்களுடைய சிந்தனையை எப்படி என்று சொன்னால் அனந்தர சொற்றிலும் இவருக்கு பங்கு கொடுக்க வேண்டும் அனந்தர சொத்தில் பங்காளிகள் அனந்தர சொத்து ஆண்களுக்கு மட்டுமல்ல சொத்தல்ல பெண்களுக்கும் பங்கிருக்கிறது மனைவி என்று சொல்லி கொடுக்க வேண்டும் தாய் என்று சொல்லி கொடுக்க வேண்டும் சகோதரர் என்று சொல்லி கொடுக்க வேண்டும் குழந்தை என்று சொல்லி கொடுக்க வேண்டும் சுகானப்பா ஒரு ஆண் எப்படி எல்லாம் அனந்தரம் கொள்ளுவாரோ இதே போல ஒரு பெண்ணும் அப்படியெல்லாம் அனந்தரம் கொள்ளுவார்கள் ஒரு ஆண் கணவன் என்றும் ஒரு பெண் மனைவி என்றும் ஒரு ஆண் சகோதரன் என்றும் ஒரு பெண் சகோதரி என்றும் ஒரு பெண் தாய் என்றும் ஒரு ஆண் தன் தகப்பன் என்றும் ஒரு ஆண் சுகாரம்மா சகோதரன் என்றும் ஒரு பெண் சகோதரி என்றும் பெண்களை குறிந்தோண்டி புதைத்த மக்களுடைய சிந்தனையில் எப்படிப்பட்ட மாற்றம் என்று சொன்னால் அந்த ரத்தத்திற்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சல்லம்பாசனம் சிந்தனா ரீதியான மாற்றங்கள் உருவாக்கலாம் நான் அப்படிப்பட்ட இடத்துக்குத்தான் நகர வேண்டும் அந்த மாற்றத்தை தான் இந்த சமூகம் எதிர்பார்த்திருக்கிறது செய்யறது அப்படியே செய்யுங்கோ வெளித்தோட்டத்தில் கொஞ்சம் மாற்றம் செய்யற யாவாரம் அதே யாவாரம் ஆனா மாறிக்கோ எதை மாறிக்கிறோம் அந்த மாதிரி என்ன சொல்ல வந்திருந்தால் இருபத்தி மூணு வருட கால குறுகிய வாழ்க்காக்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கினார் மக்களுடைய மண்டையோட்டில் சாராயம் குடிக்கிற மக்கள் மனிதனுடைய மண்டையோட்டு சாராயம் குடிக்கிற மக்கள் அந்த அளவுக்கு நாகரீகம் இல்லாத பண்பாடு இல்லாத சமூகம் பிற்காலத்தில் எப்படிப்பட்ட மனித நேயம் உள்ள மக்களாக அவர்களை சல்லவாசலம் மாற்றினாங்கன்னா மண்டையோட்டு தாராயம் குளித்துக் கொண்டிருந்த மக்களை சல்லல்லாஹு ஆலோசனம் சிந்தனா ரீதியாக எப்படி மாற்றினாங்கன்னா ஒரு போர் முனையில ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார் தாகம் தண்ணி கொடுங்கோ என்று சத்தம் வைக்கிறார்கள் தண்ணி கொண்டு போகப்படுகிறது அவருடைய காலில் விழுந்து இந்த மக்களுக்கு தண்ணீர் அவர் சொல்றாரு எனக்கு வானம் அவருக்கு என்னை விடவும் அவரை நான் பெருசா பார்க்கிறேன் சுகதேவியாக இருக்கும் பொழுதல்ல சங்கரா நானா நீயா இல்ல என்னை விட நீ முக்கியம் நான் மரணிக்க தயார் நீ வாழ் நீ நான் மவுத்தாக விருப்பம் ஆனால் நீ வாழ வேண்டும் இன்றைக்கு நாங்க கொஞ்சம் யோசிப்போம் இந்த சம்பவத்தை வச்சு யோசிப்போம் இந்த எத்தனை முஸ்லீம் முஸ்லீமோட சண்டை பேசுறாங்க நானா தம்பியோட வழக்கு பேசுறாரு நான தம்பி மட்டுமல்ல வாப்பவோட மகன் வழக்கு பேசுறாரு ஆனா ரெண்டு பேரும் வந்து பள்ளிய தொழுகிறாங்க ரெண்டு பேரும் தீனுடைய கர்மம் செய்தாங்க பாப்பா பள்ளி கட்டுறாரு மகனும் பள்ளி கட்டுறாரு பாப்பா செலவழிக்கிறாரு மகனும் செலவழிக்கிறாரு ஆனா ரெண்டு பேரும் கோர்ட்ல வழக்கு பேசுறாங்க நானா நீயா எனக்கா உனக்கா நான் வெற்றியா நீ வெற்றியா இது என்ன இது என்ன மாற்றம் இது என்ன மாற்றம் பாப்பா ಹೋಗ್ತಾಯಿದ್ದಾರೆ பாப்பா மௌத்தாகிட்டாரு அனந்தர சத்து ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் பெண் குழந்தைகளுக்கு நடத்தலாம் பாப்பா உங்களை அனுப்பும் பொழுது எல்லாம் தங்கு கை நிறைய தங்குதான் அனுப்பி வைத்தார் இதென்ன ஜாகிரி இது என்ன இஸ்லாம் இது சிந்தனா ரீதியான மாற்றங்களை செல்லமாக உருவாக்கினார் இந்த மாற்றங்களை உருவாக்குவதற்கு யாரை பயன்படுத்தினார் இந்த மாற்றங்களை உருவாக்குவதற்கு நடி சொல்லவர்கள் யாரை பயன்படுத்தினார் நல்ல வாழ்க்கையில் விஷயங்களை கற்றுக்கொள்ளும் இருபத்தி மூணு வருட காலத்துல பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சு இந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு சல்லல்லா செல்லம் பயம் படைத்தது யார் சொன்னா எல்லாருமே வாடி எல்லாம் யங் ஏஜ் சின்னவர்கள் வாலிபர்கள் ஹரீசுடைய கிதாபுகள் வரலாறு வரலாறு பற்றி படிக்கும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகாபாக்களுடைய சகாபாக்களுடைய வயலையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது அபுபக்கமாக தரானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வயது முப்பத்தேழு முப்பத்தேழு வயது உமர் உபயமாக இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுடைய வயது இருபத்தேழு இருபத்தாறு வயது இருபத்தி ஆறாயிரம் வயசு அப்துல்லா மஸ்மூத் உபயமாக தரானும் இஸ்லாத்திற்குள்ள கூட வயது இருபத்தி அஞ்சுக்குள்ள வயசாளிகள் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக இந்த ஆரம்பம் இஸ்லாத்துக்குள்ள வந்தது முழுக்க வாழ்வு வாலிபர்களை கொண்டுதான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் வாலிப சமூகத்தான் ஒரு ஒரு சமூகத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் ஒரு சமூகத்தினுடைய எதிர்காலத்துக்கு அவர்கள் தான் பாதை அமைக்கக்கூடியவர் இதனால தான் இஸ்லாம் சல்லல்லாஹு ஒரு சகம் வாலிபத்தை பற்றி மிச்ச பேசினார் வாலிபர்கள் எப்படி வழி நடாத்தப்பட வேண்டும் வாலிபர்கள் மட்டுமல்ல ஒத்தர் வாலிபராகுவதற்கு முன்னால் யாரா இருந்திருப்பார் சின்ன பிள்ளை இருப்பார் ஒத்தர் வாலிபராகிறதுக்கு முன்னால் யாரா இருப்பார் ஒரு சின்ன பிள்ளை ஒரு டீனேஜ் பதினஞ்சு இருபது வயது நிரம்பிய ஒரு வாலிபராக இருப்பார் அந்த வாலிபருடைய சிந்தனையில அந்த வாலிபருடைய தலையில அந்த வாலிபருடைய சிந்தனையில அவரோட வாப்பவுமா இஸ்லாமிய சிந்தனைய போடணும் இஸ்லாத்தை பற்றி உள்ள எண்ணெய் கருவ அந்த விலை போடும் அப்பத்தான் அந்த புள்ள வாலிபராவதுக்கு பிறகு சித்திப்பாங்க இஸ்லாம் என்றது வீட்டுக்குள்ள இருந்துதான் இஸ்லாம் இல்லாம வீட்டுக்குள்ள சல்லல்லா செல்லம் நவிப்பட்டம் கிடைத்து பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு பள்ளியை பற்றி யோசித்தார் எத்தனை வருஷம் பேசுகிறேன் பதினாலு வருடம் இருபத்தி மூணு வருட காலத்தில் ஆரம்ப பதினாலு வருடம் பள்ளியை பற்றி யோசிக்கல சொன்னாங்க இந்த உலகத்தையே பள்ளியாக சந்தித்தார் எனக்கு எங்கே தொன்று கொண்டேன் எனக்கு எங்கே தொன்று கொண்டேன் நான் ரோட்டிலே தொழுவேன் எனக்கு எங்கே தொன்று கொண்டேன் பள்ளியை பற்றி யோசித்தது பள்ளி கட்டோடும் என்ற என்ன முடிவு செய்தது பல்லாசல மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு அது வரைக்கும் கல்லவாசல் உருவாக்குவது வீடுகள் தான் வீடுகள் இந்த வீடுகளுக்குள்ள சிந்தனைகள் மாற்றப்படுகிறது பிள்ளைகளுடைய திங்கிங் மாறுது பிள்ளைகளுடைய யோசனைகள் மாறுது இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தான் இருபத்தி மூணு வருட காலத்துல சல்லல்லா பெரிய ஒரு கோல் போடுறாங்க பெரிய ஒரு உலகத்திலேயே ஆட்சிக்கு போனாங்க உலகத்திலே ஒரு மார்க்கத்தை பாசம் நாங்க சொல்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே சல்லல்லாக்குரிய வாழ்க்கைய இந்த என்ன மார்க்கத்துக்கு காரணம் என்றால் இந்த வாழ்வு சமூகம் என்ன மன்னிச்சுக்கோங்க நாங்க மாறோட வந்தால் சல்லம்பாக செல்லம் காட்டி தந்த குடும்ப வாழ்க்கை என்ற வாழ்க்கையாக மாறும் பெரிய கரப்ஷன் ஆக பெரிய இஸ்லாத்துக்கு முரணான கர்மங்கள் நடக்கிறதே சினிமா தேட்டர்லே சினிமா தேட்டர்லே ஆக கூட கரப்ஷன் நடக்கிறது பேங்க் உள்ளுக்க குடும்பங்களுக்கு குடும்ப உறவுகள் குடும்ப வாழ்க்கைகள் சமீபத்தில் நடந்த ஒரு செய்திய நான் ஒரு படிப்பினை கவனித்தார் ஒரு இஸ்லாமிய பின்னணி உள்ள குடும்பம் என்று சொல்லுவோம் நாங்க இஸ்லாமிய பின்னணி நிறைவேற்றி குடும்பம் பார்த்தோம் பெண்கள் அபாயா இருக்கிறாங்க தலையிற்கா கட்டுறாங்க ஆண்களை பார்த்தா ஏதோ தலையில நெற்றில் ஒரு மாற்று இருக்குது ஏதோ அமைப்பு இருக்கிறது இதை வச்சுதான் நாங்கள் சிவன் இஸ்லாமிய பின்னணி இருந்த குடும்பம் ஒரு குடும்பம் போறாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் மூணு பெண்களும் ரெண்டு ஆண்களும் ஒரு சாதாரண எங்களுடைய முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறாங்க அங்க சேவ் பண்ணக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு வாலிபர் சொல்றாரு விருத ஒர்க் பண்றாரு அப்படித்தானே அவன் பார்க்கிறான் யார் அப்பா இது பழனி ஆவாராங்க தோண்டி பார்த்த தேடி பார்த்த யாருன்னா மாமா மருமகன் மாமி அவர்ந்தவன் மூணாவது பெண் யாருந்தால் அவருடைய மைண்ட் திருமண முடித்தில்லாத முடிக்காத மனைவி சமூகம் ஒரு குடும்பம் மாமி மாமன் மனைவி மனைவி சமூகம் கணவன் அஞ்சு பேர் வந்திருக்கிறாங்க சாப்பிட்டு சாப்பிட வந்திருக்கிறாங்க வந்த நேரத்தில் அந்த வாலிபர் சொல்றாரு எனக்கு சரியான கூச்சமாக இருந்தது அந்த மருமகன் அந்த மனைவிய முன்னுக்கு வச்சுக்கொண்டு தன்னுடைய மாணி மாணவிய பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த திருமண முடிக்காத மனைவி அந்த மனைவியின் சகோதரியோட நடந்து கொள்ளக்கூடிய முறை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்ன இஸ்லாம் அப்ப இது என்ன உடுப்பு இது என்ன கலாச்சாரம் இது எனக்கு சீ என்று பேசுது கொஞ்ச நேரம் போகல அல்லாஹ் மீது ஆணையாக அளித்து சொல்றேன் கொஞ்ச நேரம் போகல அந்த மருமகன் எழுதி வந்தாரா வந்து சொன்னாரா அந்த சேவ் பண்ணக்கூடிய போய் அந்த வாலிபலத்தில் நான் மூணு விட்டமின் சட்ட சொல்லிருக்கிறேன் இந்த மூணு விட்டமின் சட்டத்தையும் இந்த மாமி இந்த மாமா இந்த மனைவியிட வீட்டுல கலந்தாங்க இவருக்கு விஷயம் விளக்கம் அது விட்டமின் டெட்லஸ் அல்ல அது ஸ்லீப்பிங் டெட்லஸ் இவர் சொல்லிட்டார் இப்படிப்பட்ட மானக்கேடான விஷயங்கள் செய்யக்கூடியதமல்ல என்று சொல்லி சொல்லி சத்தம் வச்சு அவர் அனுப்பிட்டார் நான் என்ன சொன்னவாறு இதுதான் என்னோட குடும்ப வாழ்க்கையின் லட்சியம் இதுதான் எங்களை குடும்ப உறவுகளுடைய யதார்த்தம் அங்க நடந்த சம்பவத்தை பங்காளியாக இருந்த சம்பவத்துல சம்பவத்தை கண்ணால கண்ட யாருடன் இந்த சம்பாஷம் நடக்குதோ அந்த வாணிபர் சொல்ற அந்த விஷயம் என குடும்பம் தான் பூரிச்சு கொண்டு போயிட்டு இதுதான அபாயம் இதுதான தொழுக இதுதான இஸ்லாமிய பின்னணி இதுதான் இந்த குடும்ப வாழ்க்கை இதுதானா மாமி மருமகன் இதுதானா மாமி மருமகன் மாமா மருமகன் நாங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் சமூகத்தில் மாற்றம் வரணும் என்று விரும்புகிறோம் எப்படி மாற்றம் வரும் மாற்றம் என்றது வெறுமனே போலி மாற்றம் அல்ல அதிலிருந்து மாறோம் அதிலிருந்து மாறோடும் எங்க திருமணம் இஸ்லாமிய திருமணம் எங்க திருமணம் இஸ்லாமிய திருமணம் நான் எப்பயுமே சொல்லுவேன் நாங்க எல்லாரும் சண்டை பிடிப்போம் அநேகமாக கண்டுபிடிப்போம் மூணு இடத்துல ஒன்று தொழுகையில சண்டை பிடிப்போம் இது சுண்ணத்தா விஜாத்தா ஹராமா வாஜிபாடு கையை தூக்கோணமா கையை ஆட்டோணமா நெஞ்சில கட்டோணமா முதுகுல கட்டோணமா கண்டுபிடிப்போம் தக்பீருக்கு போய் செல்லுங்க ரெண்டாவது ரமதானுடைய மாதம் வந்தால் சண்டை ஆரம்பிச்சிடும் ரமதானுடைய மாதத்தில் சண்டை ஆரம்பிச்சிடும் எட்டா பன்னெண்டா வீட்டிலையா ஊட்டிலையா கையாமுல்லை நீக்குதா இல்லையா பெண்கள் பள்ளிக்கு போகலுமா ஏழதா ஹைனுடைய பெண்களுக்கு குரான் ஓதேலுமா ஏழதா ஏராளமான சண்டை ஆரம்பிச்சு சுண்ணத்துகளை பற்றி பேசுவாங்க இன்னும் ஒன்று மூணாவது இடம் ஒன்று இருக்கிறது குடும்பத்தில் யாராவது மௌசாகிட்டா அங்கே சந்தை இங்க ஜனாதா வச்சு நடக்கிறது சுண்ணத்து வளப்படி கிடக்கிறதா ஊர் மரப்படி கிடக்கிறதா ஹதீஷ வந்து நடக்கிறதா பல்கை ஓடுறதா இல்லையா என்ன செய்யணும் என்று சொல்லி குழப்பம் நான் சொல்றேன் குழப்பம் நியாயம் தெளிவு காலத்தான் வேணும் எதனாலும் ஒரே ரோட்ல புகையலாது மார்க்கம் சொன்னது என்னங்கிறத பார்க்கணும் சரியான மார்க்கத்தின் பக்கம் நாங்கள் திரும்பி வரோனும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக வந்தால் மட்டும்தான் இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா தொழுகையிலையும் ரவலானிலையும் மையத்துக்களை மட்டும் திரும்பி வரவல்ல ஒரு வாழ்க்கையிலே திரும்பி வரோனும் எங்களை கல்யாணத்திலையும் சுண்ணத்துக்கள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும் திருமணத்திலையும் சுண்ணத்துக்கள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும் யாருக்கு சொல்லணும் ஏந்த திருமணத்துல மாஷா அம்மா எந்த மகள கல்யாணத்துல மாஷா அம்மா என்னால முடியுமான அளவு நான் சுண்ணத்துகளை கடைபிடித்திருக்கிறேன் என்று சொல்லி யாருக்கும் சொல்லிடுவாங்க யாருக்கு சொல்லிடுவாங்க ஏந்த மகள கல்யாணத்தில் ஏந்த மகண்ட கல்யாணத்தில் அல்லது ஏந்த கல்யாணத்தில் முடியுமான அளவு முடியாதது என்னால செய்யலாம் எது முடியாதோ அதை கொண்டு அல்லா உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான் ஆனா எது முடியுமோ முடிந்த அளவு என்னால ஏந்த சுண்ணத்துகளை நான் கடைபிடித்திருக்கிறேன் என்று சொல்லி யாருக்கு சொல்லுவாங்க நான் உண்மையை பரிகாசமாக செய்வாங்க சொல்லுவாங்க பொண்ணுக்கு மாப்பிளைக்கு நீங்க நான் எல்லாரும் போனதுக்கு பிறகு ரெண்டரை காசு சுகத்துக்கு போது மாப்பிளைய பொண்ணை தொடர்ந்து ஊற்ற விட்டுட்டு பெண் வீட்டார் போறாங்க அல்லது மாப்பிள்ளை வீட்டார் போறாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகக்குள்ள மாப்பிளக்கும் பொண்ணுக்கும் வந்தவங்க போகக்கூடியவங்க சொல்லுவாங்க ரெண்டு ரக்காவது சுண்ணத்து தொகுப்பு சொல்லியிருக்கேன் நான் சொல்லுவேன் இப்ப சுண்ணத்து தொகுற நேரம் அல்ல அவங்க சும அவங்க இஷாரே தொழில் மகளே தொழில் இல்ல அசரே தொழில் இல்ல இப்ப இந்த சுண்ணத்தா தொழணும் இப்ப பொண்ணுடு பார்த்த தான் அசரின் முகருக்கு பிறகு பொண்ணுடு பார்த்த தான் முகருக்கு பிறகு லொகர் மீது பாட்டுறாங்க மகளிர் வரைக்கும் அப்படியே உடுப்பாட்டி அயனுடையான உடுப்பாட்டி பூமஞ்சான உடுப்பாட்டி முகத்தில் அழகு போகாம அப்படியே தூக்கி போடிக்கு வச்சது போல வச்சு ஹோலை கொட்டைக்கு வச்சு ஊருக்கு படம் வந்து நாங்க சொல்றோம் சுப நுகர துறையில அசரத்துறையில மகளிர் துறையில இசாவும் தப்பிவிட்டது நாங்க சொல்றோம் சுந்தத்து சமூகம் போடு சொல்லி என்னங்க விளையாட்டு என்னங்க விளையாட்டு சொல்லுங்க பாப்போம் நான் ஏந்த சரியானவன் இஷாவும் ஜமாத்தோடே சொல்லுதே சுபகும் ஜமாத்தோடே சொல்லு சொல்லுவனா இருக்கும் ஏந்த கல்யாணம் வந்து இஷாவும் ராவு சுபகோடே ஜமாத்தோடே சொல்லுதேன் சுபகும் சொல்லுதேன் சகஜத்தும் சொல்லுதேன் சொல்லேடுமா அப்படி சொல்ல வந்த இல்லாமன் ரஹ்ம ரப்பி இல்லாமன் ரஹ்ம ரப்பி சுண்ணத்துகளை ஹயாத்தாக்கும் சுண்ணத்துகளை ஹயாத்தாக்கும் வெறுமனே தொழுகையில மட்டுமல்ல வாழ்க்கை வாழ்க்கை திருமணம் சுண்ணத்தான ஒரு பிரமாணம் சல்லல்லாஹு அலி சொல்லம் செஞ்சாங்க திருமணம் முடிச்சாங்க வெறுமனே திருமணம் முடிச்சது மாத்திரமல்ல திருமணம் முடிக்கும்படியாக மக்களுக்கு புத்தி சொன்னாங்க ஏராளமான ஹதிசை திருமணம் முடிக்கோ கல்யாணம் முடிக்கோ முடிச்சுக்கோங்க கல்யாணம் சுபை கவாடம் காலங்கள் கடினா கவாடம் உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க கல்யாணத்துடைய பிரதான நோக்கம் எங்களை கண்ணை நாங்க பாதுகாக்கிறோம் அந்த பாதுகாக்கும் ஜினாவுடைய ஆரம்பம் ஜினாவுடைய ஆரம்பம் பருள் உங்களோட ஜினா உங்களோட கண் ஜினாவை விட்டு பாதுகாக்கும் கல்யாணம் முடிச்சுக்கோங்க ரெண்டாவது செல்லம் வாசன கல்யாணம் முடிச்சாங்க கல்யாணம் முடிச்சாங்க பதினொரு பெண்களோட வாழ்ந்திருக்கிறாங்க ஆச்சரியம் என்று சொன்னால் ஐம்பது வருஷம் வாழ்ந்தது ஒரு பெண்ணோடு ஐம்பது வருஷம் வாழ்ந்தது ஒரு பெண்ணோடு அந்த ஐம்பது வருடத்தில் ரெண்டாவது கல்யாணம் முடிக்க இல்லை ஒரு ஹரீஜாவோட தான் வாழ்ந்தாங்க ஐம்பதுக்கு பிறகு மீதமுள்ள பதிமூணு வருட காலத்துல பாகு அடைய செல்லம் பத்து மனைவி மனைவிமாரோட வாழ்ந்தாங்க பத்து பேர் நீங்க யாருக்கு கூடாது பத்து பேர் சின்ன பிள்ளைகளாக இருப்பாங்க பத்து பேரும் சாதாரண நல்ல கட்சுள்ள நல்ல குவர்களாக இருப்பாங்க பத்து பேரும் பத்து வகையான பெண்கள் இதை சொல்லும் கும்பத்துக்கு இதை விலகு உம்மத் விலகப்படுது கும்பத்துக்கு சல்லா செல்லம் ஐம்பத்தி ஐம்பதுக்கு பிறகு ஹதீஜா ரவியம்பாஹு தலாசாவுடைய வபாத்துக்கு பிறகுதான் கல்யாணம் முடிச்சாங்க அதுவும் மதீனாவில் போனதுக்கு பிறகுதான் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே பாகு அறிவு செல்லம் ஐம்பத்தி மூணுக்கு பிறகுதான் சல்லம்மா வாசலம் கிட்டத்தட்ட ஒன்பது கல்யாணம் முடிச்சாங்க ஒன்பது கல்யாணம் ஹதீஜா மனைவியை நேசித்தாங்க மனைவியை நேசித்தாங்க கணவன் மனைவி எப்படி வாழணும் எப்படி இங்க வாழணும் அதுக்கு பிறகு சொல்லலாம் தலாக்கு சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை முடிச்சாங்க தலாக்கு சொல்லப்பட்ட பெண் இந்த கண்ட சொசைட்டியில சமூகத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க டிவோர்ஸ் வாங்கிக் கொண்டு ரத்து வாங்கிக் கொண்டு ரத்து வாங்கிக் இருக்கிறாங்க யாரும் இருக்கிறீங்களா போய் முடிக்கிறதுக்கு அது தானே அதுவும் சுண்ணத்து தானே கணவன் மவுத்தார பெண்கள் இருக்கிறாங்க கணவன் மவுத்து மறுமண முடிக்கோணம் ஒரு பெண் இஸ்லாத்துக்குள்ள வாரா அந்த சதியாவிற்கு பெரிய இஸ்லாத்துக்குள்ள வந்த பெண்கள் உங்களோட ஊர் பகுதிகளில் நியாயமா இருக்கிறாங்க நாங்க இஸ்லாத்துக்குள்ள யாரையும் வற்புறுத்த மாட்டோம் இஸ்லாம் வற்புறுத்த சொல்லவும் இல்லை வற்புறுத்தக்கூடியவன் முஸ்லீம்களும் அல்ல ஸ்டார்ட்ல பலாத்காரம் இல்ல பலவந்தம் இல்ல யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு வரையலும் ஆனா நாங்க உண்மையை சொல்லுவோம் எங்களுக்கு இருக்கிறது உண்மையை சொல்ற பொறுப்பு மட்டும்தான் ஏற்றுக்கொள்றது நிராகரிக்கிறது எக்ஸப்ட் பண்ணுவது ரிஜெக்ட் பண்ணுவது அது உங்களுடைய கையில் உள்ள விஷயம் உங்களுக்கு தந்தா நீங்க ஏற்றுக்கொள்வீங்க அல்லா அதுக்கு சௌபீத் செய்ய இல்லைன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க சல்லம்மா சொல்லம் ஒரு பெண் இஸ்லாத்துக்குள்ள வாரா சஃபியாவிற்கு சுய ரொமியமாக சலாந்தா இஸ்லாத்துக்குள்ள வாரா ஒரு யூரப் பெண் ஒரு யூரப் பெண் சல்லவாசல கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க தலாக்கு சொல்லப்பட்ட பெண் ஒரு யூரப் பெண் கணவன் மவுத்தான பெண் ஒரு அடிமை பெண் அடிமைகள் சொசைட்டியில சமூகத்தில் இப்ப இல்லை இஸ்லாத்துல இப்ப இல்லை இஸ்லாத்துல சமூகத்தில் அடிமைகள் என்று சொன்னால் தரம் குறைந்தவர்கள் இரண்டாம் நம்பர் ஜாதி என்று சொல்லி பார்க்கப்பட்டவர்கள் சல்லல்லா செல்லம் அப்படிப்பட்ட ஒரு அடிமை பெண்ணை உண்மையிட்டு முடிச்சுட்டாங்க உண்மையிட்டு முடிச்சாங்க என்னுடைய மனைவார்கள் ஒரு மனைவி அப்படிப்பட்டதாக இருக்குமே அந்த மனைவிக்கு மட்டும்தான் பிறகு அந்த பெண்ணின் ஊடாக மட்டும்தான் சந்தம்பாசமுக்கு ஏழாவது பிள்ளை கல்யாணம் முடிச்சாங்க கல்யாணம் முடிச்சாங்க சதாசவங்க ரெண்டாவது முடிச்சு வச்சாங்க முடிச்சு வச்சாங்க சகாபாக்களுடைய கல்யாணம் ஒரு சகாவிதாரே ஹதீஜா ரபி அல்லாஹு ஒரு விதவர் தனக்கு வயது இருபத்தி அஞ்சு அந்த ஹதீஜாவுக்கு வயது நாற்பது அதுல ரசூலுல்லாஹி கல்யாணம் முடிச்சு இல்ல ஒரு கன்னி ஆரம்ப வாழ்வு அப்பத்தான் வாழ வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க ஹதீஜா ரபி அல்லாஹு தலாக ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவன் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அப்படிப்பட்ட நிலையைத்தான் சொல்லமாக பெண்ணுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க கேட்டாங்க ஜாமில பார்த்து இன்னொரு கண்ணி பெண்ணை முடிச்சாயா ஒரு விதர பெண்ணை முடிச்சாயா கேட்டாங்க சொன்னாங்க யார சூழம்மா ஒரு ஒரு ஒரு பெண்ணை முடிச்சிருக்கலாமே ஏற்கனவே அவரை போர்க்களத்தில் முத்தாகித்தாரே ஷஹீதாகித்தாரே இந்த வீட்டுல ஆறு ஏழு பெண் குழந்தைகள் என்ற சகோதரிகள் இருக்கிறாங்க அந்த சகோதரிகளை பராமரிக்க யாரும் இல்லை நான் ஒரு கல்வி முடிச்சா அவர்களோட சேர்ந்து ஏழாவது ஒன்றாகிடுவே அவர்களை பராமரித்துக் கொள்வதற்காக சேர்த்து ஒரு இளவை பெண்ணைத்தான் முடிச்சிருக்கிறேன் என்று சொன்னாங்க இன்னமும் சகாபி இருந்தாங்க நான் நினைக்கிறேன் அதற்கு முகையிலார் உயர்வாக தாரான சொல்லி வந்தாங்க அடையாள பார்த்தா பார்த்தா கல்யாணம் முடிச்சது போல விளக்குது கேட்டாங்க திருமணம் முடிச்சிட்டீங்களா திருமணம் முடிச்சிட்டீங்களா ஓ யார சுரந்தா முடிச்சுட்டு கேட்டாங்க பார்த்து முடிச்சியா பார்க்காம முடிச்சீங்களா சுபகானமா கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு புத்தி சொல்றாங்க பார்த்தீங்களா பார்க்க இல்லையா பார்க்காமத்தான் முடிச்சேன் என்ன பார்த்து பார்த்து முடிச்சிருக்கலாமே இன்னமும் சஹாதி வாராரு அப்துல் ரஹ்மான் அவங்க உடம்புல பார்த்தா ஏதோ சாயப்பட்டிருக்கிறது மஞ்சள் பட்டிருக்கிற மாதிரி இருக்குது கேட்டாக்க கல்யாணம் முடிச்சுட்டீங்களா அரசு சூழல்லா கல்யாணம் முடிச்சுட்டேன் பாம்பு சொல்ல போறாங்க பாம்பு பயிற்சிருக்கலாம் வாசனுடைய சத்தம் தாங்க மூலமாக Thank you. அன்பான சகோதரர்களை பெரியார்களே அப்துல் ரஹ்மான் அஹோ பிரபுல்லாக ஒரு மிக முக்கியமான சகாதம் எந்த அளவுக்கு முக்கியம் என்றால் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சகாது சொல்லல்லாஹு சொல்லம் ஒரு நாள் மிம்பர்ல இருந்து கொண்டு சொல்றாங்க அபுபக்கர் ஜன்னா உமர் ஜென்னா உஸ்மான் ஜன்னா அலி என்று சொல்லி பத்து பேருடைய பேரை சொன்னாங்க பத்து பேர் அல் அஷரத்துல் முபஸ்வரா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்ட பத்து பெயர் அந்த பத்து பேர் மொத்தம் தான் அப்துல் அப்துல் அப்துல் ரஹ்மான் இவர் வாராரு என்னமோ மாற்றம் இருக்கு கேட்டாங்க கல்யாணம் முடிச்சுட்டீங்களா ஓ கல்யாணம் முடிச்சுட்டு யாரும் சொல்லுங்க வடிவா கொடுத்தீங்களாங்க நபிக்கு தெரியாது அவ்வளோ சிம்பிளான கல்யாணம் எளிமையான நிக்கா எளிமையான திருமணம் இந்த கேளுமாங்க இந்த கேளுமா இந்த கேளுமா இது நிக்காவில் கொண்டு வந்த வரும் கேள்மையை எளிமையை கொண்டு வாங்க எளிமைய வறுமை அல்ல எளிமை பக்குருவானம் எளிமை இருக்கட்டும் சாதாரண கல்யாணம் நபிவழி கல்யாணம் இந்த நபியில் ஒவ்வொரு மாதத்தில் அவங்களுக்கு மிக இலக்கமா கேட்கிறேன் ஏண்ட மட்டும் முயற்சி செய்வோம் சுண்ணத்தான கல்யாணம் சுண்ணத்தான விசா மக்களுக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஒன்றுக்குது என்ன எப்படி இருந்தாலும் வலிமாவுக்கு சென்னா கட்டாயம் போகத்தானே வேணும் அது எல்லாருக்கும் நல்லாக தெரியும் வலிமாவுக்கு சென்னா கட்டாயம் போகணும் அந்த சட்டம் எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு தெரியும்டா சுண்ணத்தான நோபு பிடித்திருந்தாலும் என்ன செய்யணும் நோப ஒப்பிட்டு போகணும் ஆனா பள்ளிக்கு வாழ்வின் கையால தலாண்டா வர தேவை பள்ளிக்கு பார்த்து ஹையால ஸ்வரா ஹையால ஹையால என்று சொன்னால் காது கேட்கிறது எங்கேயாலும் ஒரு கல்யாண காடு வந்தா வலிமா வலியா நோம்பாளியாக இருந்தாலும் நோம்ப விட்டுட்டு போ சொல்லி கலியா என்று சொல்லித்தான் போன்றது ஆனா வாழ்க்கையை யாவது வலிமாவுக்கு சொன்ன போகத்தான் வேணும் அதுக்கு கண்டிஷன் இருக்குது நிபந்தனை இருக்குது முதலாவது நிபந்தனை வலிமாவுக்கு போறதுக்கு முதலாவது ஒரு நிபந்தனை இருக்குது உங்களோட ஜும்மா தொழுகிற தேர்தல் நீக்கம் எங்கே கூட உங்களுக்கு எங்க ஜும்மா கடமையாகுதோ அந்த ஏரியாவில் இருக்கு கொழும்புல வலியுமா யாழ்ப்பாணத்துல வலியுமா மன்னார்ல வலியுமா உங்களுக்கு காது வந்திருக்குது இல்ல வாப்பா அல்லாமா இவன் ஹஜர் ஹைசடி ரஹமத்துல்லா இறகி மிக தெளிவாக இருக்கிறாங்க நிக்காஹ் வலிமாவுக்கு போறது சுண்ணத்து எங்க அவங்களோட ஜும்மாவுடைய சேர்க்கலுக்குள் இருந்தா அதுகளப்படி வல்லதீன லா யஷ்ஹதூன الزور அந்த கல்யாணத்துக்கு போனத்தினால அந்த நிக்காகுக்கு போனத்தினால அந்த வலிமாவுடைய மனுஷனுக்கு போனதினால நான் எந்த பாவமும் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட மாட்டாது என்ற உத்தரவாக எப்படி இந்த கல்யாணத்துக்கு நான் பேசி வரும் வரைக்கும் எந்த பாவமும் என்னால நடப்பதற்கு எந்த விதமான உத்தரவாளர்கள் இருப்போம் இந்த கிருத்தலாக இந்த கிருத்தலா சொல்லுவாங்க والذين لا يشهدون الزور وعباد الرحمن الذين يمشون على الأرض حولا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون ربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما الله سبحانه وتعالى சொல்லிக்கொண்டே போறான் இபாது ரஹ்மான் அல்லாவுக்கு மிக விருப்பமான அல்லாவுடைய நன்னதியார்கள் அல்லாவுக்கு மிக விருப்பமான அல்லாவுடைய தேசத்துக்குரிய அடியார்கள் யார் தெரியுமா அவருடைய கொள்கை ஒவ்வொன்றா கட்டி கொண்டு வந்து சொல்றான் வல்லவீன அவங்க யாரு தெரியுமா எந்த இடத்தில பாவம் நடக்குமோ அந்த இடத்தில் அவங்க ஆதரவாக மாட்டாங்க எந்த இடத்துல பாவம் நடக்குமோ அந்த இடத்துல போக மாட்டாங்க இன்னைக்கு என்ன மன்னிச்சு போகலாம் மிக தெளிவா சொல்றேன் பயப்படாம சொல்றேன் எங்கட கல்யாணத்தை கொண்டைத்து எங்கேயாவது ஒரு கொண்டைத்து எங்கேயாவது ஒரு அதுக்கு பொட்டன் என்று பேர் சொல்றதை விட வேறொரு பேர் தான் சொல்லுவோம் கொண்டைத்து வச்சுக்கொண்டு அங்க மது பங்கு வைக்கப்படுகிறது சாராயம் பங்கு வைக்கப்படுகிறது இருபத்தி நாலு மணி பார் குறைஞ்சிட்டு ரெண்டாவது அங்க திருச்சாடு ஹோட்டல்ஸுக்கு ரிக்ரூட்மெண்ட் பண்ணக்குள்ளே வேலைக்கு ஆளெடுக்கக்குள்ளே பார்ப்பாங்க முகத்தை பார்ப்பாங்க முகத்தே பார்ப்பாங்க அழகே பார்ப்பாங்க சட்ட ஒய்ஃபே பார்ப்பாங்க ஒய்ஃபே எப்படி இது நான் சொல்லி நீங்க வழங்க தேவல்ல இது நான் சொல்லி நீங்க வழங்க தேவல்ல பேப்பர்ல போட்டிருக்குது வாய்ஸ் பார்க்கப்படும் பேஸ் வலி இருக்குது பேசுடைய அழக பார்க்கப்படும் ரிக்ரூட்மெண்ட் வேலைக்கு யார் இருக்கிறாங்க முகவாசி நிர்ணயிக்கணும் வாய்ஸ் நிர்ணயிக்கணும் சரிபோன்ற ஆன்சர் பண்ணினா அவர் பேசின ஒன்றுக்கு அந்த வேறொன்று நடக்கணும் அப்பத்தான் எங்க வியாபாரம் கூடும் ஒன்று மது பயன் வைக்கப்படுகிறது இரண்டாவது அங்கு வினாவுடைய என்வாரன்மெண்ட் மூணாவது டுவெண்ட்டி போர் அவர் ஒரு மியூசிக் படித்துக் கொண்டே அதை ஓபன் செய்யலாம் அது ஓபன்லே தான் அது பேய்த்து கொண்டுதான் இருக்கும் விட்டா சவுண்ட குறைச்சிடும் நீங்க ஒரு கல்யாணம் இருக்கிற ஹோல்ல சவுண்ட குறைச்சிருக்குது இங்க என்ன அறுவசு வந்து என்ன ஹசரசு வந்துட்டு அல்லாஹுமா அல்லே பைனஹுமா கமா அல்லத்த பைன ஆதம் வஹவ்வான்னு சொல்லி தலைய கீழே போட்டு தாழ மேல வச்சு துவா கேட்டாலும் இந்த துவா ஆணி சொல்லப்பட மாட்டாது இந்த துவா இஷ்டத்தாக அப்துல் ரஹ்மான் சுவர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் சொல்லப்பட்ட சுகாமில கல்யாணம் நடந்தது ஆனா நபிக்கு தெரியாது நபிக்கு தெரியாது அந்த அளவுக்கு சிம்பிள் கல்யாணம் சாதாரண கல்யாணம் இன்னைக்கு ஒரு கல்யாணம் என்ற பேர்ல முகமது சொல்லலாக உபத்தாகி நாங்க செய்யற அட்டகாசலை கட்டா செல்வோம் நான் இன்னைக்கு காலையில் ஜும்மாலை சொன்னேன் மகள் ஜும்மாலை சொன்னேன் இந்த உம்மத்துல இந்த முஸ்லீம் சமூகத்தில் எங்களுடைய டோட்டல் பாப்புலேஷன்ல பத்து வீதம் தான் வசதியோட வாழ்றாங்க செல்வத்தோட வாழ்றாங்க பணத்தோட வாழ்றாங்க செழிப்பா இருக்கிறாங்க அந்த பத்து வீதத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் தொண்ணூறு வீதம் இருக்கிறாங்க அன்றாடம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் கிடைக்காதவர்கள் எங்களுக்கு புரியாது என்று சொன்னா கடுப்பாக இருக்குது முகத்தை அடித்த மாதிரி இருக்குது கல்யாணம் வீட்டுக்கு வைத்து புரியாது அப்பா சொல்றாங்க முகத்தை அடித்த மாதிரி இருக்குது பிணைந்த மாதிரி இருக்குது சாப்பிட விருப்பமில்லை ஏதோ சும்மா வந்ததுக்காக வேண்டி கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு மிச்சமுள்ளத்தை வீசுறோம் அன்புக்குரிய சகோதரி பெரிய ஒரு சமூகம் இருக்கிறாங்க சுபைத்தில அவங்களுக்கு முடியாது என்னன்னு தெரியாதவங்க புரியாணி எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாதவங்க புரியாணி சத்தில்லாதவங்க தயவு செஞ்சு சொல்றேன் இறக்கமா சொல்றேன் அன்பா சொல்றேன் கொஞ்சம் பெரிய வீட்டு பாருங்க சவுதியில் ஒரு பெண் அவருக்கு அவர் செஞ்ச குற்றத்திற்கு தண்டனை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி எங்களுக்கு செய்தி வந்ததுமே நாங்கள் எவ்வளவு வருத்தப்பட்டோம் நாங்கள் எவ்வளவு கவலைப்பட்டோம் நாங்கள் எவ்வளவு சங்கடப்பட்டோம் அந்த பெண் போறதுக்கு முன்னால் யாரும் கவலைப்பட்டாங்களா அந்த பெண் ஏன் போனால் சரி அந்த பெண் தான் கைத்து வந்தாள் நடந்தது நடந்து முடிஞ்சு தகுதியில பொருந்திக் கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம் அல்லாவுடைய சட்டத்தை கபூல் செஞ்சோம் என்று சொன்னாலும் கூட ஏற்றே பேப்பர் இருக்கிறது கிண்ணியாவிலிருந்து ரெண்டு பதினேழு வயது பெண்கள் குழந்தைகள் கொழும்புக்கு வந்திருக்கிறாங்க ஒரு பஸ் வண்டியில ஒரு பெண் கூட்டிக் கொண்டு வாரான் பஸ் வந்து இறங்குது வண்டி பஸ் வந்து நிற்குது மருதானையில ஒரு ஏஜென்சிக்காரால் பேச்சு அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு கொண்டு போகக்குள்ள போலீசார பற்றி கேட்கிறாங்க இந்த போய் என்ன செய்து யார் யாருன்னு சொல்லி சொன்னா ஏஜென்சி சொல்றாரு இவங்க ரெண்டு பேரையும் படிக்கிறதுக்கு கொள்கை முடிவு போலீஸுக்கு விளக்கிட்டு சந்தேகம் பேச்சு முன்பின் இருக்குது ரெண்டு பொம்பளை புள்ளிய தனியை போட்டு கேட்டா அந்த ரெண்டு முன்னே சொல்லுது நாங்க வெளிநாட்டுக்கு போக வந்திருக்கோம் எங்களுக்கு சொன்னாங்க எங்களை பாஸ்போர்ட் எல்லாம் செஞ்சு தாரன்னு சொல்லி பாஸ்போர்ட் வேலை நடந்து கொண்டிருக்கிறது போட்டோ எல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டோம் அது நடந்து கொண்டிருக்குது நாங்க போக வந்திருக்கோம் யாரும் கவலைப்பட போறது யாரு கவலைப்பட போறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மட்டும் சவுதி அரேபியாவுக்கு சென்ற வார தேவியுடைய தகவல் பிரகாரம் ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் சவுதிக்கு வந்து வைத்திருக்கிறார்கள் இவங்க யாரு ஒன்றோ ஒரு தாய் ஒன்றோ ஒரு மகள் ஒன்றோ ஒரு மனைவி தாய் அப்படி இல்லை என்றால் மனைவி அப்படி இல்லை என்றால் ஒருவருடைய மகள் இது சும்மா உள்ள பெண்கள் அல்ல முஸ்லீம்கள் எத்தனை வீதம் நான் முஸ்லீம்களை பற்றி மட்டும் பேசல நான் ஜென்ரலா பேசுறேன் ஏன் போறாங்க விமான நிலையம் ஏர்போர்ட் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்குது கொஞ்சம் பேச பாருங்க காலையில சவுதியால யாரு போறாங்கன்னு சொல்லி கட்டதாரத்தில் யாரு போறாங்க ஏன் போறாங்க எதுக்கு போறாங்க கொஞ்சம் பேசி விசாரிக்க பார்ப்போம் கொஞ்சம் பேசி தெளிந்த பார்ப்போம் ஒன்றோ சீதன கொடுமை சீதன கொடுமை வீடு இல்லாம கல்யாணம் முடிக்கலாது சொத்து இல்லாம கல்யாணம் முடிக்கலாது ஒன்றோ கல்யாணம் முடிக்கணும் அல்லது முடிச்சு போகணும் உளவாக்களே தலவந்தர்களே புத்திஜீவிகளே நாங்கள் எல்லாரும் குத்தவாளிகள் நாங்கள் எல்லாரும் மறுப்போம் கிழக்கிழங்கையில் வாழக்கூடிய அத்துணை உலமாக்களும் அல்லாத்தமாக சொல்லித்தராக வேண்டும் நாங்கள் நிக்காக செய்து காட்ட வேண்டும் ஒன்று நடித்த மாட்டோம் அல்லா சொல்லித்தான் நிக்காக முடி ஒன்றை நான் பணக்காரன் ஆக்குவேன் அல்ல சந்தேகம் இல்லை அல்லா என்ன பணக்காரன் ஆக்கி வைப்பான் நான் ஒன்றில் இல்லாமல் தனிக்காக செய்ய போறேன் செய்த சௌபாகம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் செய்த சம்பா நரிசல்லம் பாகுவலை சொல்லம் இனிமையான நிக்காகி பக்கமாக வழிகாட்டினார் உங்கள்கிட்ட சொல்றேன் பட்டர் பூசின காலம் போது பட்டர் பூசின காலம் போதும் இப்ப எப்படின்னு சொன்னா ஹிக்மத்து ஹிக்மத் என்று சொல்லி மனநோகாம மனநோகாம என்று சொல்லி பேசி பேசி பேசி பட்டரை பூசி பூசி பூசி எப்படி ஆகிட்டு சொன்னா பானுக்கு பட்டர் பூசி பூசி பானை விட பட்டர் கூடியிருக்கு பாண்ட சைஸை விட பட்டர் கூட பான் வந்து அஞ்சு கிராம் பூசின பட்டர் இருக்கிறேன் அது பார்த்து ஐம்பது கிராம் ஆகிருக்கு மனசு நோகம் கூடாது மனசு நோகம் கூடாது பாவம் பாவம் என்று சொல்லி பூசி பூசி பூசி அந்த சகோதரர்களே உண்மை தெரியும் பேசியது நான் உங்களுக்கு சொல்றேன் சௌமா மாமாத்த கேட்டு வாங்கின சொத்த திருப்பி கொடுங்க திருப்பி கொடுங்க நான் தெரியாம செஞ்சிட்டேன் மாமா இது வானம் கொண்டைக்கு கொடுங்கோ மாமா உற்சாகித்தாரா மாமன குடும்பத்தில் கொண்டைக்கு கொடுத்தோம் நான் இந்த மாமக்கு இவ்வளோ காசு கொடுத்திருக்கிறேன் அந்த காசி அப்ப இவ்வளோ தான் இந்த இவ்வளோ பொறுமது அதனால் சேர்த்திருக்கிறேன் அதையும் கொண்டைக்கு கொடுத்தோம் அனந்தர சொத்தாக பங்கு வெடிந்தோம் சுலைமான அப்துல் மலிக் சுலைமான் அப்துல் மலிக் உமையாட்சியுடைய ஆட்சி காலத்தில் தோன்றின ஒரு அரசன் ஒரு கலிப்பா கொஞ்ச காலமாக செஞ்சார் ஒரு நாள் ஒரு முறை ஹஜ்ஜிக்கு வைத்து வர வரையில மதீனா உணவுக்கு வர விசாரித்துட்டாங்க மதீனா உணவு அந்த நேரத்தில் உமர் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலை ஹலீமாவா அவர்களுக்கு முன்னால அவர் தான் மதீனாவுக்கு கவர்னராக இருக்கிறார் பதினாவுக்கு வந்து சுலைமான மலை வியாரத்தை முடித்துக் கொண்டதுக்கு பிறகு தன்னுடைய அரச படையை கூட்டிக் கொண்டு போராடு பாலைவனத்துக்கு நாங்கள் காட்டுக்கு போறது போல நாங்கள் வேட்டைக்கு போறது போல அரபிகள் திப்பைய பழக்கம் இருக்கிறது பாலைவனத்துக்கு போவாங்க பாலைவனத்துல போய் ஹட்டடிச்சு கொண்டு கண்டடிச்சு அடிச்சு இருக்கிறது சுலைமான மலிக் அவருடைய படை பட்டாளத்தை கூட்டிக் கொண்டு போறாங்க அந்த படையில மதீனாவுடைய கவர்னர் போறாங்க அங்க பெண் சேர்ந்தா திடீரென்று மழை பெய்ய சரியான இடி முழக்கம் கடுமையான இந்தி வச்சது முழு மஜிமாவும் பயந்துக்கும் முழு சபையும் பயந்துக்கும் இப்ப ஹனீமா சொன்னாரா சுலைமான அத்து மணிக்கு சொன்னாரு யார பார்த்து உமர் அப்லதீத பார்த்து ஒரு லட்சம் திருகம் சதக்கா கொடுத்து ஒரு லட்சம் திருகம் சதக்கா கொடுத்து கஷ்டம் மனக்கேது மின்னி வைத்தது இடி முழக்கமாக இருக்குது பயமாக இருக்குது ஒரு லட்சம் திருகத்தை கூட்டுவோம் என்று சொல்லி அவர் சொன்ன நேரத்தில் உமர்ந்து அப்துல்லாஹி சந்தர்ப்பம் பார்த்து நின்று ஹனீமாவை பார்த்து சொன்னாரு அவளா அஜுல்லுக்க அலா அப்பல நின்றாரு ஹனீமா அவர்களே இதை விடவும் ஒரு லட்சம் திருடம் கொடுப்பதை விடவும் நல்ல ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லி தர்க்கமாக கொடுத்தார் ஒரு பக்கம் மழை பெய்யுது ஒரு பக்கம் மின் ஒரு பக்கம் இடி இருக்கிறது அதுக்கு மத்தியில் சொல்றாரு ஒரு லட்சம் குடும்பம் சொன்ன சந்தர்ப்பத்தில் ஒரு லட்சம் குடுக்கலத்தை விடவும் நல்லவன் சொல்லி தருவான்னு கேட்டாங்க அவர் கேட்டார் என்ன சொல்லு பார்ப்போம் அவர் சொன்னாரு நாங்க நீங்களும் உங்களுக்கு முன்னால வாழ்ந்த அரசர்களும் உங்களுடைய சந்ததியில வந்தவர்களும் மக்களுடைய சொத்துக்களை அனாவசியமாக அநியாயமாக முழுமாக அச்சு மீறி என்ன மீறி அவர்கள் அந்த சொத்துக்களை திருப்பி கொடுங்கோ அது கொடுக்கிற சதப்பாவது இன்னைக்கு நாங்களும் பாருங்க சதக்கா கொடுக்க விருப்பம் கடன் கொடுக்க விருப்பம் எடுத்த கடனை திருப்பி கொடுக்கலாம் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு விருப்பம் கடன் அரசுக்கு போறோம் வலிமா பெரிசா கொடுப்போம் வட்டிக்கு பணம் வாங்கிக்கிறோம் சீரனம் வாங்கிக்கிறோம் எங்களை பள்ளி கட்டுறோம் சொன்னாங்க தர்மம் கொடுக்கிறதுக்கு முன்னால அநியாயமாக அட்டகாசமாக எல்லை மீறி மக்களிருந்து அபகரித்த சொத்துக்களை நீங்க திருப்பி கொடுப்பது நல்லது மதீனாவில் வாழ்ந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் அதற்கு மகளான சகீத் அகமது கான் சாப் அப்படின்னு சொல்லுவாங்க மதலில் மிகப்பெரிய மக்கள் அல்லா பெரிய ஆளுமையை கொடுத்திருந்தார் ஒரு நாள் ஒரு ஜமாத் வந்துச்சு அந்த ஜமாத்துக்கு ஒரு சகோதரர் சொன்னாரு அதுல இந்த ஜமாத்துக்கு சாப்பாடு நான் கொடுக்கவாங்க இந்த ஜமாத்துக்கு சாப்பாடு நான் கொடுக்கவாங்க அவர் சொன்னார் அவருக்கு நீ உன் கடனை கொடுத்துட்டு வா ஜமாத்துக்கு சாப்பாடு நான் கொடுக்குறேன் சாப்பாடு கொடுக்கிறது சுண்ணத்து நீ கடனை கொடுக்கிறது பருவு வலிமலை கொடுக்கிறது சுண்ணத்து கடனை கொடுக்கிறது பருவு வட்டி விட்டு வெளியே வர்றது பருவு அநியாயமாக கடலை கொடுக்கிறது பருவு அன்புக்குரிய சகோதரர்களே அன்றாட பெரியார்களே வாழ்க்கையில் ஞாபகத்தில் எந்த வழியை காட்டினாங்களோ அந்த வழியில போக வேண்டும் எங்களோட வியாபாரம் எங்களோட வருத்தம் எங்களோட குழுக்கள் வாக்கள் எதுவாக இருந்தாலும் எந்த வழிகாட்டப்பட்டிருக்கிறது எந்த வழிகாட்டப்பட்டிருக்கிறது சுண்ணத்தை கொண்டு வாங்க கடையில சுண்ணத்தை கொண்டு வாங்க வியாபாரத்தில் சுண்ணத்தை கொண்டு வாங்க வாழ்க்கையில அதுல ரசூலுல்லா சொல்லல்லாக்கூடிய வழிமுறைகள் தான் எங்களுடைய வாழ்க்கையில சிந்தனா ரீதியான மாற்றம் ஏற்படும் எனவே வாலிபர்களே வாலிபர்களே உங்களோட கையில பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது சொல்லல்லா சொல்லம் மௌத்தாக கூட மரணிக்கிறார் ஆச்சரியம் சில விஷயங்கள் அந்த இடத்தை நான் எப்பதான் அறிவோம் தெரியாது அந்த இடத்தை நாங்கள் எப்பத்தான் அடைவோம் தெரியாது சல்லல்லாஹு சல்லம் தன்னுடைய கடைசி பகுதியில கடைசி காலகட்டத்தில் மக்காவுடைய வெற்றி மக்காவுடைய வெற்றி إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا இஸ்லாத்துக்குள்ள மக்கள் வாராங்க மக்காவுடைய காவத்துள்ளாவுடைய சாவி கையில கிடைச்சிட்டு அன்பான சகோதரர்களே இந்த விஷயங்களை கொஞ்சம் யோசிக்கிறோம் மக்காவுடைய சாவியை கைதெடுத்துக் கொண்டு சல்லல்லாஹல்ல மக்காவுடைய வெற்றியை கொண்டாடுறாங்க அதுவர் பிலால் ரவி பார்த்து சொல்றாங்க எந்த மக்காவுல எந்த மக்காவுடைய பாலைவனத்தில் இந்த மக்காவுடைய சூட்டு மணல்ல விழால பழுக்க வச்சு விழாலுக்கு நோவிலை செய்தாங்களோ விழாலுக்கு சித்திரவதை செஞ்சாங்களோ அதே விழால் அம்மாவுடைய வீட்டுக்கு மேலே ஏறி அம்மாஹு அக்பர் அம்மாஹு அக்பர் அம்மாஹு அக்பர் அம்மாஹு அக்பர் விழால் வாங்கு சொல்றாரு குடில்லா ஹுக்கமாவித்தல் மூல் تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء அன்றைக்கு பிலால கேவலப்படுத்தினாங்க அன்றைக்கு பிலால கேவலப்படுத்தினாங்க மண்ணில படுக்க வச்சாங்க அன்றைக்கு பிலால் அஹத் அஹத் அஹத் அஹத் ஒருவன் ஒருவன் ஒருவன் ஒருவன் என்று சொல்லி சொல்லி கொண்டிருந்தாங்க அதே பிலால் அம்மா எப்படி கண்ணியப்படுத்தினார் தெரியுமா எந்த மண்ணில போட்டு வீழ்ச்சாங்களோ அதே மண்ணில கட்டப்பட்ட காபாவுக்கு மேலேறி நின்று கொண்டு பிலால் அம்மாவு தரானோ அம்மாஹு அக்பர் அம்மாஹு அக்பர் அம்மாஹு அக்பர் அம்மாஹு அக்பர் وتعز من تشاء وتذل من تشاء நாளைய மக்களை கண்ணியப்படுத்துவான் நாளைய மக்களை கேவலப்படுத்துவான் யூசுப் அலை சொல்லாத்த தன்னுடைய சகோதரர்கள் கொண்டைக்கு கிணத்துல போட்டாங்க தண்ணீர போட்டாங்க தண்ணீர போட்டு தாக்கினாங்க அல்லா சுகானா தண்ணி உள்ளுக்கு இருந்த யூசுப தூக்கி சிம்மாசனத்து உட்கார்ந்து சிம்மாசனத்து உட்கார்ந்து இருந்த அல்லா தண்ணீரை தாக்கினார் மக்களுக்கு மத்தியில மாறிக்கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே விழாவுடைய அவ்வாறு பார்த்து சொல்றாங்க பத்து வாலிபர்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் கலந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எந்த ஒரு வாலிபரையும் ஒதுக்கி வைக்க மாட்டோம் எந்த ஒரு சின்ன பிள்ளையும் ஓரம் கட்ட எந்த ஒரு சின்ன பிள்ளையும் குறை கட்டு பார்க்க வாரம் பாங்க சொல்றாங்க பத்து பேர் பத்து பேர் சின்ன வாலிபர்கள் சின்ன பிள்ளைகள் அதற்கு விழாவுடைய பாங்க பணிக்கிறாங்க பரிகாசம் செய்யறாங்க விழாவுடைய பாங்க போறவங்களும் பாங்க சொல்றாங்க கனிமா சொன்னவர்கள் அல்ல இஸ்லாத்துக்குள்ள வந்தவர்கள் அல்ல முஸ்லீம்களுடைய குழந்தைகள் அல்ல பக்கத்தில் வளர்ந்த குழந்தைகள் காவிரிகளுடைய குழந்தைகள் பெரியாசனத்தின் காரணமாக வாங்க பரிகாசம் செய்வாங்க அந்த பரிகாசம் செய்யக்கூடிய மக்களுடைய வாங்க அந்த வாலிபர்களுடைய அதான காது கொடுத்து கேட்கிறாங்க அமைதியா கேட்கிறாங்க அந்த பத்து அந்த வாலிபர்களுக்கு உள்ள ஒத்தருட வாய்ஸ் மிச்சம் நல்ல ஆனா அவர் யாரும் தெரியாது நல்ல சத்தம் நல்ல வாய்ஸ் நல்ல அழகான இனிமையான குரல் வளம் சந்தாசன நோட்டம் விடுவாங்க பாங்க முடிச்சதுக்கு பிறகு சகாபாக்கள் ரெண்டு பேருக்கு முடிச்சு சொன்னாங்க நீங்க மொல்ல பெய்து இந்த மாதவர்கள் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி அவங்கள கூட்டு சொல்லுவாங்க இப்ப சொல்லுங்க பார்ப்போம் எங்களை பற்றி சொன்ன ஒரு பாருங்க இந்த பக்கத்தில் உள்ள மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர் உடைய குழந்தை தெரியாதனத்தின் காரணமாக சும்மா வந்து பாந்த என்று சொல்லி அவர் எங்கட பள்ளியில சொல்ற பாந்த பாந்தாக சொல்றாங்க எங்கட பள்ளிகளையும் மூல நிகழ்வுள்ள நிர்வாகத்துக்கு சொல்றேன் பள்ளியில வாழ்த்து எடுக்கக்குள்ள அந்த முகாஜனுக்கு டாய்லெட் கழுக தெரியுமா பள்ளியில ரெவ்யூ பண்ண தெரியுமா பள்ளிய மாமல் டைஸ் துடைச்சேருமா பள்ளி காட்ட துப்பரவா வச்சேருமா அவருக்கு என்ன இதை பார்க்க வானம் இதை பார்க்க வானம் வாழ்வினா வாழவருடைய குரல் வளம் எப்படி இருக்குது நல்லக வாழ்ந்து சொல்லேனுமா வயசு எப்படி நடப்பாருங்கோ மாற்று மருத்துவர்கள் வாங்க கேட்டா பூரிப்படையவன் பூரிப்படையணும் வாங்கான் என்ன இன்பமாக இருக்கிறது என்ன ராகமாக இருக்கிறது இன்னைக்கு மாற்று மரத்தை சார்ந்தவங்க சொல்றது அங்கில என்ன சொல்லுவாங்க பள்ளியில கஷ்டம் பள்ளியில ஊழ விடுறாங்க அவங்க சென்றது நியாயம் சென்ற ரமவான் ஒரு மரபு ஒரு பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு மரபு ஒரு இஸ்தார் நிகழ்ச்சிக்கு வந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உண்மையை சொன்னார் அவர் சொன்னார் இந்த பள்ளிக்கு பக்கத்தில் இவ்வளவு காலம் வாழ்றேன் பள்ளி இவனோட வாழ்ந்து சொல்றாங்க ஆனா எனக்கு யாரும் வந்து சொல்ல இல்லை இந்த பாங்கி அழுத்தம் இதுதான் என்று ஒரு நாள் நான் இந்த வரோனமே என்ன சரி பேசோனமே என்றதுக்காக வேண்டி நான் போய் ஒவ்வொருத்த கேட்டு பாங்கி அழுத்தம் என்னப்பான்னு சொல்லுவேன் அப்பதான் அழுத்தத்தை சொல்லி தந்தாரு அந்த பிறகு அந்த வாழ்க்கைகள் காதல விளக்குள்ள வரக்கூடிய உணர்வு வித்தியாசமான உணர்வு எங்களுக்கு அழுத்தம் செஞ்சு அவளை உடனே பார்ப்பான் மாற்று மதத்தை சார்ந்த மதகுர உடுந்தோ எங்களுக்கு அர்த்தம் தெரியுமா நான் அழுத்தத்தை விளங்குவோம் பார்த்தோமா யாராவது ஒருத்தர் ஹலாலுக்கு சத்தம் பெற்றாரா அதுக்கு சத்தம் பெற்றாரா வீட்டு சத்தம் வச்சாரா எல்லாரும் குழம்பிருக்கிறாங்க எல்லாரும் குழம்பிருக்கிறாங்க நான் கேட்கிறேன் எனக்கு இஸ்லாத்துக்கு என்ன இருக்கு அஞ்சு நேரம் பள்ளியில தான் சொல்றாங்க இது என்னப்ப சொல்லப்பட்டிருக்குது இதுல அர்த்தம் என்ன பத்து பேர் பாண்டு சொல்றத பழிச்சாங்க ஒருத்தர் பாண்ட பழிச்சிலாரா சண்டைக்கு போக வானம் சண்டைக்கு போக வானம் உங்களோட பாண்ட் அழகா சொல்லு உங்களோட அழகா அழகாக்குங்கோ மதி அறத்துல போற பாங்கு மாதிரி பாங்கு அந்த குரல் வர மட்டுமல்ல அந்த பள்ளியில் உள்ள வாழ்வில் வாழ்ந்து சொல்றதுக்கு முன்னால ரப்பிடத்துல கையெழுந்து யாமா நான் ஒரு தாவத்து கொடுக்க போறேன் தாவத் அழைப்பு கொடுக்க போறேன் ஒரு பரிபூர்ணமான தாவத் பரிபூர்ணமான தாவத் நாங்க வீடு வீடா கட்டில போனோம் அன்னைக்கு வெளியே போய் துவா விடுவோம் மூசாலை சலாம் புறாண்ட போக போறாங்க துவா கேட்கிறாங்க ஏன் தாவத்துக்கு முன்னால துவா தாவத்துக்கு முன்னால துவா அல்லாட்ட கேட்கிறாங்க யாருமா நான் போறது இந்த புறாவணத்துல அவன் உள்ள ஓட கை வைக்குது ஒரு முகத்தின் என்ன செய்யணும் முகத்தினுடைய கடன் என்ன வாங்கி சொல்ல போறாரா அவரும் உணர்ச்சி கொண்டு வந்து வாங்கிட்டு முன்னால பிரபுலத்துல கையெழுத்தும் யாவ்லா எனக்கு சத்தம் சேரும் என்ற வாயால சத்தம் வெளியாகுது இந்த சத்தத்தை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு ஓட்ட பொறுப்பு இப்ராஹிம் அலிஸ்லாம் அன்றைக்கு வாங்க சொன்னாங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி அன்றைக்கு வாங்க சொன்னாங்க அந்த சத்தத்தை நாங்க கேட்டோம் நாங்க கேட்க இல்ல அல்லா கேட்க வச்சான் யாருக்கெல்லாம் கேட்கிற பாக்கியம் கிடைச்சிடும் அவன் எல்லாம் ஹஜ்ஜி போவாங்க ஒரு மகஜனுக்கும் சட்டம் இருக்கிறது ஒரு மகஜனுக்கு சட்டம் இருக்கிறது யாம்மா நான் சுபகுக்கு வாங்க சொல்ல போறேன் அஸ்வலாத்து ஹைரும் நான் சொல்ல போறேன் யாம்மா இதை சொல்ல சொல்ல தூங்குற மனிதனுடைய காதலையும் இதை கொண்டு போய் சேர்த்து ஒரு வாழ்வினுடைய தாவத் தாவத்து தாம்பா பரிபூர்ணமான தாவத் பரிபூர்ணமான தாவல் அல்லா சொல்றாரு ரசூலை பத்தி சொல்றாரு கொள்கையை பத்தி சொல்றாரு வாழ்க்கையுடைய வெற்றியை பத்தி சொல்றாரு பள்ளியில வாங்கலாம் குறிப்பாக கடை தெருவல்ல தெருக்கல்ல வாங்க சொல்லக்குள்ள வாங்க சொன்னா ஸ்பீக்கர்ல தான் சொல்லணும் ஸ்பீக்கர்ல தான் சொல்லணும் சில பள்ளிகளை பார்த்திருக்கிறோம் அந்த பள்ளியில் உள்ள ஹால்ஸ் இருக்கிறேன் அது கூட பள்ளிக்கு வர ஆக்கல பள்ளிக்கு வர ஆக்கல விட ஹால்ஸ் கூட சட்டம் எழுத்தார்கள் தொழுகைக்கு முன்னால் அதான் சொல்லுவார்கள் நேரத்துக்கு அல்லாதான் அதான் நேரத்துக்கு அல்ல அதான் இருக்கு சொல்லி பயான் நடந்து கொண்டிருக்குது பயான நிப்பாட்டு நாங்க அதான் சொல்றோம் பிரச்சனை அல்ல அப்படி சொல்லணும்ன்றதல்ல இஷாவுடைய தொழுகைக்கு முன்னால் அதான் சொல்லுவோம் அல் அசான் அல் அசானுடைய நிர்வக்கல்ல ஜமாத்து நடந்து முடிச்சிட்டு நாங்க தனியா சொல்ல போறோம் எனக்கு ஜமாத்து கிடைச்சல்ல அப்பே பார்த்து சொல்லுங்கோ என் தாமத்து சொல்லுங்க சொல்லுங்கோ ஜம்ம செய்ய போறோம் பிரயாணமாக பயந்துட்டோம் பிரயாணம் வைத்திருக்கிறோம் ஜம்ம செய்ய போறோம் புகர சொல்லிட்டோம் அசல் சொல்ல போறோம் அசல் சொல்றதுக்கு முன்னால் இருந்து என் தாமத்து சொல்லி சொல்லுங்கோ அங்க வாங்க சொல்றீங்க வாங்க பாண்டுக்கு ட்ரைனிங் கொடுங்கோ மகாருக்கு குரும சீனாத்துங்கோ அழகான குரல்களத்தில் வாங்க சொல்லுங்க அப்ப சொல்லலா சொன்னாங்க சகாபியை பார்த்து பத்து பேரே அந்த வாலிபர்களை கூட்டிக்கிடுவாங்க அந்த சகாபாக்க ரெண்டு பேர் பேசி அந்த பத்து வாலிபர் அந்த பிரிந்த வாலிபர்களை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து சாட்சி கொண்டு வந்து நதியில சதவி விட்டாங்க நீங்க எல்லாரும் பழந்தாங்க ஒன்றும் சொன்னாங்க உங்களோட மாங்க நான் கேட்டேன் ரொம்ப இருந்துச்சு நீங்க கேட்ட பாங்க சொல்லுன்னு பார்ப்போம் ஒத்தர் பாங்க சொன்னாரு நீங்க போயிட்டு வாங்க இன்னொருத்தர் சொன்னாரு அவரே நினைக்கிறாங்க அதே மகனூரா ரொம்ப சொல்றாங்க நான் கடைசால் நான் தான் அந்த சபையில சின்ன புள்ள நான் பாங்கு சொன்னேன் ஏந்த பாங்க சத்துமாத்திர ரொம்ப இன்பமாக கேட்டாங்க அதை கேட்டு ரசித்தாங்க அதை கேட்டு சுவைத்தாங்க நான் வாங்கு சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு என்ன கிட்ட கூப்பிட்டாங்க பக்கத்து உட்கார வச்சாங்க சொன்னாங்க கனிமா சொல்ல மாட்டியா கனிமா சொல்ல மாட்டியா அவர் கனிமா சொல்லிட்டாரு நான் ஏற்றுக்கொண்டாரு நீல நம்பித்தாரு அல்லாத ரசூல் ஏற்றுக்கொண்டாரு சல்லம்மாஹூ அலை சொல்லம் என்ன தெரியுமா ஓர் பண்ணினாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இன்றைக்கு நாள் இருந்து இந்த பள்ளியினுடைய வாழ்த்து நீலா பாப்பாங்க பாங்க பறிச்சு பாங்குடைய வாழ்த்துதாக மாறியவர்கள் வாங்க பழிச்சு வாங்கக்கூடிய மகந்தினாக மாறுகிறது மவுத்து வரைக்கும் மதீனா மக்கா முக்கர்வதாவுடைய முகந்தினாக இருந்தவர் அதே மகசூரா ருபியமாக ஏன் ஏழு சின்ன பிள்ளைகள் ஒரு குரல் வளம் இருக்குது எங்க மதுரத்தாவுக்கு ஒரு புள்ள வருகிறது அந்த புள்ளையில குரல் வளம் நல்லம் அந்த பிள்ளையில குரல்நலத்தை பாதுகாக்கிறது மதரசா உஸ்தாதுடைய பொறுப்பு மட்டுமல்ல சமூகத்துடைய பொறுப்பு ஒரு புள்ள சாலிகாவத்தையில பிறந்த ஒரு புள்ள சாதாரண தெருவுல பிறந்தவருக்குள்ள சாதாரண வீட்டுக்குள்ள பிறந்தவருக்குள்ள அந்த பிள்ளைகள் வாசமா உண்மை யாருக்கு யாருக்கும் தெரியாது ஒரு மதுரசாவில் போய் சும்மா ஓடுது ஓடி கொடுக்குறாங்க அந்த ஆசாங்களுக்கு எல்லாம் ரமச்சி செய்வாராக அங்குக்குரிய சகோதரே இந்த திருநாட்டை சேர்ந்த சுற்றக்குள்ள மக்காவில வைத்து எந்த பூமியில வகை இறங்கிச்சதோ எந்த பூமியில குவார் இறங்கிச்சதோ அரபியின் பசீஹின் முபின் தெளிவான நாவன்மைகள் நிரம்பிய அரபு மொழியில எந்த குவார் இறங்கி வச்சுதோ அந்த குரான ஒரு அஜதி அரபி அல்ல ஒரு அஜதிக்குள்ள எண்பத்தி மூணு நாட்டு மக்களுக்கு முன்னால அந்த குரான ஓதி முதல் பரிசு வாங்கிக் கொண்டு வாரத்திருந்தால் அந்த குரல் வளம் எப்படிப்பட்டதாக அது கொழும்புல மட்டுமல்ல நிகம்புலே நீக்குது அதை பாதுகாக்கிறது என்ற பொறுப்பு அந்த புல்ல பரிசு வாங்கிக் கொண்டு வந்ததுக்கு பிறகு இரண்டாவது நாள் ஒரு சிங்கள ரீதியாவது ஒரு அழகான கேள்வி கொண்டார் இந்த நாட்டுக்கே புகழ் தேடி தந்த இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமல்ல எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறாங்க முஸ்லீம்களுக்கு மத்தியில இந்த முஸ்லீம் சமூகம் இவர்களை எப்படி பாதுகாக்க போகிறது இவர்களை எப்படி வளர்த்தெடுக்க போறாங்க இதுக்கு முஸ்லீம் சமூகம் மகசக்தியாகணும் இது முஸ்லீம் சமூகத்திலே பொறுப்பு நான் என்ன செய்வோம் எங்களுக்கு தேவையா ஏந்த பிள்ளையா பாராட்டோமா மதரசால் உள்ள பிள்ளைகளை மட்டுமல்ல பாடசாலையில நல்ல நல்ல பெரும் பெருந்து வாராங்களா அவங்களையும் பள்ளிக்குள்ள கொண்டு பாராட்டுங்கோ கொழும்பு ரோயல்ல படிக்கிற சில பிள்ளைகள் சொல்லுவாங்க அதுல நாங்க கேட்பார் பார்ப்பாரற்ற ஒரு குடும்ப ஒரு பிள்ளைகளாக இருக்கக்கூடாது என்னது ஓலவன் எக்ஸாமுக்கு முன்னால ஒரு பௌத்த வித்து வருவாரு அவர் ஏதோ ஓதி போட்டு பிரித்தோடி போட்டு நூலை வந்துருச்சு அந்த பிள்ளையை கட்டுவாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குது எங்களுக்கு இது கிடைச்சிருக்குது நாங்க நினைச்சிருவோம் இந்த பரிசு நல்லா செய்வோம் அடுத்த நாள் வராங்க தமிழ் கோயில் இருந்து தருவாராரு அவர் என்னமோ வந்து ஓடுறாரு அவங்கள மார்க்க முறப்பிரகாரம் சம்ராஜ்ய முறப்பிரகாரம் ஏதோ செஞ்சு தங்க போறாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏதோ இருக்கிறது ஒரு தெய்வீக சக்தி எங்களுக்கு வேலை செய்து எங்களுடைய எக்ஸாம் பேசும் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு நடக்கிறது எங்களுக்கு யாருதான் வருவாங்க நாங்க எந்த பள்ளிக்குத்தான் போக எங்களை எந்த தான் எங்களுக்கு துவா செய்வாரு மனோரீதியாக சைக்காலஜிக்கலி சிந்தனா ரீதியாக அந்த பிள்ளைகள் யோசிக்கிறாங்க சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு விளக்குது இவனுக்கு நடக்குது இவங்களுக்கு விளக்குது ஏன் பாப்பா எங்களுக்கு இல்ல எங்களுக்கு பள்ளிக்குள்ளையாவது கூப்பிட்டு பள்ளியிலேயாவது உட்கார வச்சு எங்களுக்கு ஒரு துவா செஞ்சு எங்களுக்கு சந்தப்படுத்தி எங்களை அனுப்பி வைப்பாங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை அதை நீங்க வெளியில செஞ்சுக்கோங்க இதெல்லாம் பள்ளியுண்டு கொண்டுருவாங்க இதெல்லாம் பள்ளியுண்டு கொண்டுருவாங்க எங்களோட பொறுப்பு எங்களை குழந்தைகள் நாலு பேர் ஜெயிலுக்கு போறது கூட கவலைப்பட்டு வேற இல்ல எங்களை நாலு வாலிபர்கள் குடுவடிச்சுறாங்க என்று சொல்லி கவலைப்பட்டு வேற இல்ல இப்ப கவலைப்படுந்தோ குரு இல்லாத குரு இல்லாத அட்டவாசம் இல்லாத மார்க்கம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் உருவாக்கப்பட்ட ஒரு சமூகத்தை ஒரு வாலிப சமூகத்தை கட்டியெழுப்ப நாங்கள் முடிச்சு போறோம் நாங்கள் முடிச்சு போறோம் சில விஷயம் இருக்கு மனசில் கஷ்டம் ஆனா செய்யத்தான் செய்யத்தான் வேணும் ஒரு புண்டைக்கு நல்ல ஒரு குரல்வளம் கொடுக்கப்பட்டிருக்கிறா அவரை பாராட்டுவோம் அவரை கண்ணியப்படுத்துவோம் ஹதீஸ் வந்திருக்கிற முஸ்லிம் தலைவில ஒரு நாள் சொல்லமாக அவர்களும் அவருடைய அருமை மனைவி ஆயுஷா சுஜத்தாவுடைய வாக்காளர் அவர்கள் ரெண்டு பேருமாக சென்று ஒரு வழியில போய் கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரம் ரெண்டு பேரும் போனாங்க மதீனா உணவர் வராங்க அபு மூசா அவர்களுடைய வீட்டு பக்கமாக போய் கொண்டிருக்கிறாங்க இருந்து குரானுடைய ஓசை அழகான குரல் அழகான குரல் பலம் கொடுக்கப்பட்ட அபு மூசா அஷரமி அல்லாஹ் குரானை பாராயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க குரான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க குரான தருசீல் செய்தாங்க வரத்தில் குரான தருசீலா குரான் அழகான முறையில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அது தாய்ஷாவும் அதற்கு ரசூலுல்லாஹி அவர்களும் ரெண்டு பேரும் அதே இடத்தில் நின்று குரானை கேட்டு ரசிக்கிறார்கள் புத்தனுடைய குரானை கேட்டு ரசிக்கிறார்கள் பெற்றோர்களே பெற்றோர்களே இடத்துல தாய்மார்கள் இல்ல அவங்களும் இருக்கோணம் அவங்களும் இருக்கோணம் உங்களுக்கு சொல்லி வேலை இல்ல இந்த செய்தியை நீங்க கொண்டு போய் செல்ல போறது இல்ல வீட்டுக்கு நான் சொன்ன பயாந்த பத்து வீதம் உங்களை வீட்டுக்கு பயிற்சி சேர்ந்தால் அது பெரிய பாக்கியம் நீங்க மறந்துடுவீங்க மன்னிச்சுக்கோங்க உண்மையை சொல்லணும் ஊர் பலா அப்படி ஆணி வேறு அக்கி வேற பேசிட்டு ஊர்வலா இருந்தா மாஷா அல்ல ஆக்கு வேற ஆணி வேற போய் சேர்த்துடும் இதை அழிச்சு கொண்டு போந்தோம் குறைஞ்சபட்ச பெண்களை கொண்டு வாங்க பண்ணிருக்கு கொள்கை கல்ல தொழுகை கல்ல ஜும்மாவுக்கல்ல இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை வாங்க மகளை பேடி கொண்டு வாங்கோ இஸ்லாமிக் டிரஸ் கோடரே வாங்கோ சின்ன பிள்ளைகளை கொண்டு வரவான வானம் சட்டப்பட்டிருக்கிறது ஜமியத்தனமா வகுத்திருக்கிறது அந்த முறையை பேடி ஊருடைய நிர்வாகத்துடைய அனுமதி எடுத்து கொண்டு வந்து உட்கார வேண்டும் குரான் ஓடுறாங்க நாங்க ஓடுற குரான விடவும் ஞாபகம் பெற்றோர்களே ஞாபகம் நீங்க ஓடுற குரான விடவும் உங்களுக்குள்ள ஓதுற குரான கேட்டு ரசிக்கோ அது நன்மையில கூடிய விஷயம் மகன் குரான் ஓதுறாரு மகன் குரான் ஓதுறாரு வாப்பா கேட்டு ரசிக்கிறாரு மகன் குரான மகன் குரான் ஓதுறாரு வாப்பா கண்ட குரான் அர்த்தம் தெரியிருந்தா எப்படி இன்பமாக இருக்கும் எப்படி இன்பமாக இருக்கும் மகன் கொடான வருகிறாரு பாப்பா உமா ஒரு பக்கத்தில் நீச்சு கொண்டு அதை நான் பெற்ற பிள்ளையா இந்த அளவு ராகமாக குரான் என்று சொல்லி அந்த உமா பாப்பா ரெண்டு பேரும் பூரி படங்கி வச்சிருவாங்க இதுதான் ஒரு பிள்ளையால கிடைக்கிற உண்மையான சுவர்க்கம் அந்த சுவர்க்கத்துக்குரிய மக்களாக அல்லாத மனைவரை மாற்றி வைப்பாங்க உள்ள குரான் ஒரு வாப்பா கேட்கிறாங்க தன் மகன் குரானோட தொழுகை ஓதுறாரு தொழுகையில வாப்ப மகன் குரான் ஓதுறாரு அழகான குரல் வளர்த்துல மகன் குரான் ஓடுறாரு அந்த வாப்பா பின்னுக்கு இருந்து தொழுது கேட்டு ரசிக்கிறாரு அந்த மாப்பா பின்னு சந்தோஷம் வரும் ஏன் அப்படிப்பட்ட ஒரு பாப்பாவாக நான் ஆகக்கூடாதா அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நான் தந்தையாக கூடாதா அல்லா நசீவாக்குவானா அல்லா நசீவாக்குவானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியில போற குரான கேட்கிறாங்க நின்று கேட்டாங்க மிக நேரம் கேட்டாங்க தேசத்தை தந்த வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார் அடுத்த நாள் காலையில அந்த சகாதியை சந்திக்கிறாங்க சந்தமாவோ அனுப்பி சொன்னாங்க சொன்னாங்க நேத்ராவோ நானும் ஆயிஷாவும் ரதியம்பாவும் தாராளமாவும் உங்களை வீட்டு பக்கமாக போய் கொண்டிருந்தோம் நீங்க புறால் ஓடிக்கொண்டிருந்தீங்க நாங்க ரெண்டு பேரும் நின்று உங்களோட குரானை கேட்டு வசித்தோம் உங்களோட குரானை கேட்டு நாங்க கூலி படைத்தோம் சொன்னாங்க சத்தம்லாகும் அனுப்பலாம் ஓ அபு மூசாவே ஊசி குடும்பத்திற்கு அம்மா என்ன குரல்களத்தை கொடுத்திருந்தானோ அந்த குரல்களத்தில் ஒரு பகுதியை அம்மா உங்களுக்கும் தந்திருக்கிறார் தாவூத் அலை அம்மா கொடுத்த குரல்வளம் ஆச்சரியமான குரல்வளம் குரான் சொல்வது அவங்க விக்ரு செய்ய ஆரம்பிப்பாங்க விக்ரு செய்ய தாவூதலை செல்லாம் விக்ரு செய்ய ஆரம்பிப்பாங்க இந்த விக்ரு செய்ய ஆரம்பித்தா பக்கத்தில் உள்ள மலைகளும் சேர்ந்து விக்ரு செய்ய ஆரம்பிச்சிருக்கு விண்ணில பறக்கிற பறவைகளும் சேர்ந்து சிக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்கு குரான் குரான் காலத்துல ஏ மலைகளே அவ்விமாகு இந்த தாவூதோட சேர்ந்து நீங்களும் திக்ரு செய்வோம் பத்தை பறவைகளும் சேர்ந்து திக்ரு செய்யும் அந்த அளவு அழகான குரல்கள் நாளை தயாமத்து நாளையில இந்த சமையல் உள்ள முழு பேர் இச்சாவுமா எங்க குடும்பங்கள் சகிதம் நாங்க சுவர்க்கத்துக்கு போவோம் நாங்க சுவர்க்கத்துக்கு போகக்குள்ள சொன்னாங்க சொந்தம் பாகங்களும் அஞ்சு நபிமாருடைய சிபாத்துகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அஞ்சு நபிமாரு சுபகான் ஆதம் அலை உயரம் அறுபது மூலம் சரியாக சித்தூர சிவா அறுபது மூல உயரம் சின்னாக்கள் அல்ல பெரியாக யூசுப் யூசுடைய அழகு யூசுப் அலை இஸ்லாத்துடைய அழகு எப்படிப்பட்ட அழகு யூசு மலை இஸ்லாத்த கண்ட பெண்கள் யூசுப் அலை இஸ்லாத்த கண்ட பெண்கள் வாகனத்தை கொண்டை கட்சிதாக்கள் செல்ல அந்த கையில சக்தியால கைய வச்சு ரத்தம் கொட்டுது அவங்க சொல்றாங்க இவர் ஒரு மனிதராக இருக்கேதாவது இவர் மூணாவது சொன்னாங்க சொல்ல சொன்னாங்க சுபகானம்மா சுபகானம்மா அல்லா சொல்லுவான் அல்லா சொல்லுவான் நவீனுடைய உப்பத்தை பார்த்து யுகாருடைய சாஹிபில் குரான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லப்படும் எங்கள மகனுக்கு சொல்லப்படும் போன மகனுக்கு சொல்லப்படும் குரானுடையவர்களுக்கு சொல்லப்படும் மரத்தில் கதா சுத்த துவத்துல சுற்றா சுவர்க்கத்தில் பிள்ளைகள் குரான் ஓடுவாங்க மகன் குரான் ஓடுகிறாரு வாப்பட தரஜா கூடிக்கொண்டே போகும் நாலு கயாமத்து இதை பார்க்கத்தான் போறோம் இது நடக்கத்தான் போகுது முயற்சி செய்தோம் ரியத்தலை செஞ்சு பாருந்தோம் ஏந்த மகன் சுவரங்கத்தில் ஓதினா எனக்கு எப்படி இருக்கு சந்தோஷம் எப்படி ஓதுவாரு நான் ஓதி கொடுத்திருக்கிறேனா ஏந்த மகன் கதிரி தருத்தீர் சரியா நான் எப்பயுமே சொல்றது இந்த மன்னிச்சுக்கோ எங்களை மாப்பா மௌத்தானா நாங்க ஓதுற யாருக்கு வேறையா சௌவா செய்யணும் பாப்பக்கு நன்மை கைது செய்வது மக்க வைக்க நாங்க செய்த பாவத்துக்கு வேறையா சௌவா அது யாசினா என்றத நாங்க ஒரு போய் யோசிப்பாக்கோம் இதுதான் சரியா இஹ்பா சரியா எக்கலாபு சரியா தஜ்வீது சரியா தருத்தீர் சரியா எப்படி ஓடுவோம் எப்படி ஓடுறோம் ஒருத்தர் இங்கிலீஷ் பேசக்குள்ள கொஞ்சம் முன்ன பின்னால எல்லாம் பார்த்து சிரிக்கிறோம் நாங்கெல்லாம் பார்த்து சிரிக்கிறோம் இங்கிலீஷ் எழுத்தக்குள்ள எப்போ போட்டதுல எவ்யூ போட்டா நாங்க சொல்றோம் கொடையா இருந்து சொல்றோம் انجلوزهم امريكا بتفكير انا قرآن ولا كل خيل دي خيل روم عين انت غين انت روم غين انت حمدان روم سبحان الله اياك اياك نعبد روم قرآن ஓதி பழகும் சொர்க்கத்தில் தாவூத சரியா கோல் கொடுக்கப்படும் لو علمت مكانكما يا رسول الله நீங்க ரெண்டு பேரும் அந்த இடத்தில் இருந்து என்னுடைய குவான கேட்டு ரசிக்கிறீங்க என்பது எனக்கு தெரியும் என்றிருந்தால் நீங்களும் அழகான குரலில் அந்த குரானை பாராயணம் செய்திருப்பேனே சொன்னாங்க நீங்க இருக்கிறது தெரியும் என்றிருந்தால் இதை விடவும் அழகாக செஞ்சிருப்பேனே இதை விடவும் அழகாக ஓதிருப்பேனே என்று சொல்லி அபு மூசா அஸ்மலானோ சொல்லி காட்டினார் நான் என்ன சொல்லுவாரு அந்த பாந்த பழித்த அந்த அதிமசுவான சல்லம் மக்கா முக்கர்மாவுடைய தயாமத்து மௌத்து வரைக்கும் உள்ள முகத்தில் சரி இந்த மட்டும் கேட்க முடியும் மக்காவை விட்டு போறாங்க இப்ப மக்காவுக்கு ஒரு கவர்னர் கவர்னர் மக்காவுக்கு ஒரு கவர்னரை சங்கம் சங்கவாசல கவர்னர் நியமித்தாங்க எத்தனை வயது இருந்துருவோம் நாங்க எங்களை பண்டிக்கு ஒரு வெற்றியாக இருந்தாலே அவனை கண்டிஷன்ஸ்லே போட்டி பண்ண நாற்பதுக்கு மேலே போனோம் உங்களோட ஊர்ல இல்ல அநேகமான ஊர்களில் வைத்து பார்த்தா கிராமப்புறங்களில் வைத்து பார்த்தா பள்ளிக்கு நிர்வாகியா இருந்தா ஆமீன் ரிட்டையர்டாக வந்து ஆணிக்காரன் அல்லது ஸ்கூல்ல ரிட்டையர்டான பிரின்சிபல் அல்லது ரிட்டையர்டான லோயர் அல்லது நாளைக்கு கவிழ் வா அப்பமா அப்பமாறு வாலிபர்களே வாலிப சமூகமே ஒரு விடயத்தை கலைச்சிருந்தோம் நீங்க நாளைக்கல்ல இன்றைக்கு வரணும் சல்லமா சொல்லம் மக்கா முக்கரம் அவன் பாடம் கொடுத்தாங்க ஒரு சகாவியில கையில எனக்கு பேரை மறந்துட்டேன் வாயில பேர் விட்டிருந்த அன்புக்குரிய சகோதரே அவருக்கு வயது வெறுமனே இருபத்தி ஒரு வயது இருபத்தொரு வயது மக்காவுடைய கவர்னர் பள்ளிக்கு ரசி அல்ல மக்காவுக்கு பொறுப்புதாரி மக்காவுடைய அமீர் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு ஒரு ஜமாத் உருவாக்கினார்கள் ஜெய்ஷே உசாமா உசாமாவுடைய படை உருவாக்கினாங்க சல்லல்லா சதம் அந்த உசாமாவை தான் அந்த ஜமாத் கமீராக்கினாங்க அந்த உசாமாவுக்கு வயது பதினெட்டு வயது பதினெட்டு வயது புரட்சி நடக்கணுமா மாட்ட வரணுமா ஊர்ல மாறணுமா அன்புக்குரிய சகோதரே எங்களால வயசு போனவர்களாக மாற்றம் செய்ய இயலாது இந்த மாநில சமூகத்தை கொண்டு வாங்க பண்ணி நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வாங்கோ பொறுப்புகளை கொடுத்தோம் பொறுப்புகளை கையில் ஒப்படைங்கோ இது வாங்க வாப்பா நாங்க பின்னுக்கு நிற்கிறோம் நீங்க வந்து விளையாடுத்தோம் பள்ளியில சும்மா அவங்கள பொறுப்பு பள்ளி சும்மா அவங்கள பொறுப்பு எங்களுக்கு ஒரு பயன் இருக்குது கொடுத்தா பிறத்துவாங்களோ சொல்லி மாறிய சொல்லி மாறிய பிறத்தினா வரும் மாறிய தூக்கி நேரா கிடைப்பா பிரச்சனை இல்லை சரியா கிடைப்போம் பின்னுக்கு நின்று பார்ப்போம் செய்வாங்க எத்தனையோ வாப்பை இருக்கிறாங்க மாசமா இருக்கிற நம்ம கொடுக்கல பிள்ளைங்க ஒரே பயம் கொடுத்தான் நாசமாக்குவாங்க ஆனா அவர் மண்டையை போட்டது போலதான் கடை கடையா மாறிச்சு பாப்பா மண்டைய போட்டு கவருக்கு போனதுக்கு போனது தான் கடை கடையா மாறிச்சுது அப்பதான் விலங்குது மகான்மார்கள் கடன் சொல்லி மகான்மார் எப்படி யாவாறு தூங்கிறாங்கன்னு சொல்லி குடிச்சு பாருங்க சுற்றி காட்டுவாங்க பின்னுக்கு போன வானம் ஒதுக்கி வைக்க வானம் அவங்கள கொண்டு வாங்க யூத் யூத்த கொண்டு வாங்க பள்ளி யூத்த சேருங்க பள்ளி உள்ளது அவங்களுக்கு வைக்க புரோகிராம் வாலிபர்களுக்கு புரோகரம் நாங்க சொல்றோம் உங்களோட ஊர்கள்ல நான் சென்ற ஒரு மாதம் வந்துட்டு போய் நம்ம ஊருக்கு அது பக்கத்தில் ஊருக்கு அங்க போன சந்தர்ப்பத்தில் நிகப்பு ஏரியாவுடைய காவியா ஒரு தகவல் சொல்றாங்க டிவோர்ஸ் ரேட் கூட டிவோர்ஸ் ரேட் கூட ஒரு நாள் இல்லாத அளவுக்கு டிவோர்ஸ் எந்த அளவுக்கு கூடன்னா இன்றைக்கு யாராவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வந்தா அவருடைய பிரச்சனையை விசாரிக்கலும் மூணு மாசத்தை போடுகிறார் அது வரைக்கும் நேரம் இல்லை சரியான முடிச்சவனே பிரச்சனை மூணு நாள்ல பிரச்சனை சின்ன சின்ன விஷயத்துக்கு பிரச்சனை ஏங்க பிரச்சனை மார்க்க பிரச்சனை நிக்காத பிரச்சனை இல்ல மார்க்கம் தெரியாத பிரச்சனை கணவனுக்கு தெரியாத மனைவி இருந்தா யாரு மனைவிக்கு தெரியா கணவன் தான் யாரு கல்யாணம் முடிச்சோட பெண்கள் நினைக்கிறாங்க எந்த மாப்பா என்ன பார்த்தது போலவே எங்க மாப்பவே பார்த்தோம் எப்படி கல்யாணம் முடிச்சோன்னு நினைச்சதா எங்களை பெண்கள் எங்களை இடம் பெண்கள் ஒண்ணும் தெரியாது பாப்பா அதெல்லாம் கட்டி கொடுத்தில்ல பாப்பா என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா டிகிரி வாங்கி டிகிரி பாப்பா வாங்கி கொடுத்தது டிகிரி இந்தியாவில் வைத்து பார்த்தா கல்யாணங்களுக்கு போற இந்தியாவில் பெண்களுடைய தேவைக்கு பின்னால போட்டி பார்க்க கொஞ்சம் பட்டம் எம்பிஏ பிஏ எம்பிபி எத்தனையோ இருக்கும் பிரகத்துல அஞ்சாறு பக்கம் இருக்கும் லண்டன்ல படிச்சா அமெரிக்கால படிச்சா இந்த டிகிரி செஞ்சிருக்கிறா என்ன செஞ்சிருக்கிறா நான் கேட்டேன் இவங்க ஜொப்பு போவாங்களான்னு சொல்லுவேன் இல்ல அது ஜொப்பு போவாட்டாங்க கல்யாண கால போடுவரமன்றதுக்காக வேண்டிய படிக்கிறாங்க இவங்க யாரும் ஜொப்பு போறாக்கள் இல்ல தொழில் செய்ய நோக்கம் இல்லை உங்களுக்கு என்ன நோக்கம் என்றால் கல்யாண கால பேர் போட்டா இந்த வரணும் பாப்பா வாங்கி கொடுத்தது திடீர் மட்டும்தான் ஆனா மாப்ப சொல்லி கொடுக்கல மாப்பிள வீட்டுக்கு போன எப்படி வாழணும் மாமியோட எப்படி நடந்து கொள்ளணும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன சும்மா டிகிரியை மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம் நாளைக்கு பிரச்சனை வந்து பாப்ப சொல்றாரு சுபகானமா தலாக்கன்றதுக்கு அர்த்தமே தெரியாத வாப்பா தலாக்கன்றதுக்கு அர்த்தமே தெரியாத வாப்பா லேசா சொல்றாரு யார பார்த்து மகன பார்த்து இத்தமிட்டா வாமா பிரச்சனை இல்லை இந்த மட்டும் தெரிய சொல்வோம் அப்படி படிச்சு போகலா நாங்க ரெண்டாம் நம்பராக மாட்டோம் சுபகான வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு யுவதிகளுக்கு ஊருடைய நிர்வாகத்துக்கு பொறுப்பு ஊருடைய உலகாட்சியுடைய பொறுப்பு புத்திஜீவிகளுடைய பொறுப்பு ஒவ்வொரு வருஷமும் பள்ளி வாசல்ல பள்ளியினுடைய வளாகத்திற்கு ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த வருஷத்திற்கு கல்யாண முடிக்க இருக்கிற வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் யுவதிகளுக்கும் வகுப்பு நடத்துகிறோம் இருபது மணிக்கால வகுப்பு கல்யாணம் தான் என்ன ஓட என்ன ஓட டியூட்டி என்ன நீ என்ன செய்ய சொல்லிக் கொடுங்கோ ஒரு நாள் பன்னெண்டாசனம் போறாங்க சரி எங்க பெண்கள் எப்ப நினைக்கிறாங்க என்ன எங்க பாப்பா பார்த்தது போலவே எங்க கணவனும் பார்க்கணும் இது நடக்காது இது நடக்காது மாப்பிள்ள நடத்துறாரு ஏத உண்மை பார்த்தது போலவே ஏத மனைவி என்ன பார்க்கணும் ஏது பார்த்து சாத்தியமாகுமா வாப்பான்றது பாசம் வாப்பட கண்ணால வரக்கூடிய பார்வை மகளுக்கு மகளை பார்க்கிறார் கணவன் பார்க்கிற பார்வை எந்த பார்வை மனைவியை பார்க்கிறார் வாப்பா உங்களை பார்த்தது மகளுக்கு கணவன் உங்களை பார்க்கிற யாருக்கு பணிந்து கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நான் கிட்டத்தட்ட பத்து வருஷம் வெவ்வேறு வச்சிருந்தேன் நான் காதலித்துத்தான் கல்யாணம் முடிச்சேன் காதல் காதல் அதாவது காதலித்துத்தான் அந்த பெண் நிக்காக செஞ்சேன் மாஷா காதலிக்கக்கூடிய மிச்சம் நல்லா இருந்தான் செல்வி வேற இல்லை பத்து வருஷம் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்தக்கு கல்யாணம் முடிச்சேனோ அன்றைக்கு தான் அவர்கள் உண்மையான தோட்டம் வெளியாகின்றாங்க அப்படி இல்லவாமா பத்து வருஷம் இருந்தது உங்களோட காதலியாக கல்யாணத்துக்கு பொருள் யாரா மாறிட்டா யாரு மனைவியா மாறிட்டா பத்து வருஷம் இருந்த உணவும் காதல் உறவு அப்ப காமிக்கோ தேவையில்லை அப்ப காவிக்கோள் தேவையில்ல பீச்சில பைத்து நல்ல வெயில் அடிச்சுது உடைய பிரிஞ்சு வச்சு கொண்டு பேசுறீங்க பேசுறீங்க பேசுறீங்க என்ன பேசுறீங்களோ தெரியா கல்யாணம் முடிச்சதுக்கு கூட பேசுங்கோ பேசக்கூடாது பேச மாட்டீங்க சொல்றாரு ஏகையா கூட்டாங்க மிச்சம் நல்லவன் நாம் ஒன்றுக்குத்தான் இருந்தோம் மாஷா அல்லா ஜவாத்திலே பேசிக்கிறோம் எல்லாம் நல்லா செஞ்சிருக்கிறோம் ஆனா இவரோட பேசு பார்ட்னர்ஷிப்ல யாவாரம் வந்து ஆரம்பிச்சேன் அன்றைக்குத்தான் இவருடைய உண்மையான தோட்டம் விலகி செய்வாங்க நாங்க சொல்றது அன்றைக்கு எப்ப யாவாரத்தை ஆரம்பிச்சீங்களோ அன்றைக்கு கூட்டாளிகள் அன்றைக்கு யாரு பங்காளி அவர் யாரு பங்காளி அதுக்கு முந்தி யாரு கூட்டாளி பங்காளி என்று சொல்லும் பொழுது பார்வை வித்தியாசம் கூட்டாளி என்று சொல்லும் பார்வை வித்தியாசம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னு எங்க வாப்ப பார்த்தது போல என்ன பார்க்கணும் என்று யாருமே சமாதம் கணவன் இந்த வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கும் கணவன் என்றவர் அவரு வேறொரு சூழலில் வரக்கூடியவர் வேறொரு வேறொரு என்ஜாய்மெண்ட்ல வளர்ந்தவர் அவருடைய நடத்தை வித்தியாசமாக இருக்கும் ஆனா அதை வெல்ற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது மனைவிக்கு இருக்கிறது ஒரு நாள் வாசனம் போன தந்த மகள் பாத்திமாவை பார்க்கிறது எனக்கு மிச்ச விஷயம் பேசணும் ஆனா நேர வழக்கு இருக்கிறது பாத்திமா ரவி எல்லாம் பார்க்க போனாங்க பார்க்க போனா கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னே சொந்த ஊடு கூலிக்கு ஊழல் துடைத்தா கூலியில் நதியில உள்ள வாழல்ல நதிக்கு மனைவி இல்ல கதிஜா ரவி எல்லாம் மவுத்து பாத்திமா ரவி அல்லாஹு தாரானாவுடைய கல்யாணம் நடக்க போகுது சுபகானந்தா அன்புக்குரிய சகோதரரே சல்லாவுடைய ஏற்கனவே மூணு ஆம்பளக்குள்ள மவுத்து ஜெயில ரவி அல்லாஹு தாரானா மவுத்து பிள்ளையுள்ள மவுத்தாக்கிட்டாங்க நபி மபாத்தாகும் போது இருந்த ஒரே ஒரு பொம்பளுக்குள்ள மட்டும்தான் பாத்திமா அந்த பாத்திமாவுடைய சரியான அன்பு செய்யத்து என்ன சுவர்க்கத்தை பெண்களுடைய தலைவி சல்லா சொல்லா பாத்திமாவை நேசித்தாங்க ஆனாலும் கூட கல்யாணம் முடிச்சதுமே சொல்லைக்க எனக்கு உள்ளது ஒரே ஒரு மகளப்பா இந்த மகளோட தான் நான் நேசம் வச்சிருக்கிறேன் எங்களை உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டோம் அந்த ரூம்ல நீங்கிறீங்க இந்த ரூம்ல நான் இருக்கிறேன் அது உங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தாரு என்று சொல்லி எதையுமே சொல்ல போகல அவங்கள பார்த்து அவங்கள உடுந்தோம் அவங்கள பார்த்து அவங்கள உடுந்தோம் உங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிற வானம் உங்களை ஓட்டுக்குள்ள சேர்த்து கொடுத்த வாரம் அனுப்பிடுதோ மார்க்கம் இது சரியத்திது ஹதீஸ்கள் வந்திருக்கிறது மகள் மூட்டுள்ளைக்கு மகளும் மூட்டுள்ளைக்கு கொஞ்சம் வெளி அனுப்புந்தோ போனாண்டு பேச்சு பார்த்தா மகளிட முகத்துல சின்ன ஒரு மாற்றம் பாத்திமாவுடைய முகத்துல சின்ன ஒரு மாற்றம் ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குது விலகி கொண்டாங்க பேச பார்த்தா விளங்குது ஒன்றும் கேட்கல தயவு செஞ்சு சொல்றேன் சொந்த புள்ளே அல்ல யாருத்தையும் கேட்க மாட்டோம் கேட்க மாட்டேன் பார்த்தீங்க கொஞ்சம் முகம் மாறிக்கிறது அவர் உங்கள்கிட்ட சொல்லணும் என்றிருந்தா சொல்லிப்பாரு நீங்க சும்மா பயிற்சி என்ன பிரச்சனையா முகம் ஒரு மாதிரி என்ன செய்தி من حسن إسلام المرء تركه இன்மைக்கும் மறுமைக்கும் தேவையற்ற விடயங்களை விட்டு பிறகு நடந்து இதை கேட்டு என்னதான் பிரயோஜனம் உங்களுக்கு அவர் சொல்லோட விட்டா சொல்ல உங்கள்கிட்ட சொல்லி அவருக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அவருக்கு தெரியும் என்றால் சொல்லுவார்கள் என்ன மாதிரி இருக்குது இது பிரச்சனையா நான் ஏதோ அவருக்கு சொல்யூஷன் கொடுக்க போது கூட கேட்டு போவோம் கேட்கலாம் அநேகமானவங்க மகளை பார்க்க போயிட்டு பிரச்சனையே கிடைச்சிருவாங்க கைத்து பார்த்தா மகள்ல மகத்திர லட்சம் மாற்றம் அப்ப கொஞ்ச நேரத்துக்கு போய் கேட்டாங்க சரசமவங்க எங்கும் மாவட்ட மாப்புல அப்ப சொன்னா பாத்திமா ரூபியம்மா சொன்னாங்கன்னா என்னோட கொஞ்சம் மனத்தாவப்பட்டு இந்த ஊட்ட விட்டு போயிட்டான் அது ஒரு சுண்ணல் மனைவியோட கொஞ்சம் மனஸ்தாவப்பட்டுட்டா அந்த இடத்த காலி பண்ணி விஷயம் முடிச்சு அகில இருந்தா தான் பிரச்சனை அகில இருந்தா பிரச்சனை ஹதீஸ்ல வந்திருக்கிறது கோபம் வந்துருச்சுதா நின்று கொண்ட நிலையில கோபம் தான் உட்கார்ந்து இருந்தோம் உட்கார்ந்த நிலையில கோபம் தான் பறிச்சு போகும் ஒவ்வொரு இல்லாத நிலையில கோபம் தான் ஊர் செஞ்சு போகும் அது அப்படியே கூட்டணும் அப்படி இல்லையா அந்த இடத்த காலி பண்ணப்பட்டு ஒருத்தர் சொன்னாரு மனைவியில யாரு தெரியுமா கிட்ட இருந்தா சுடுதண்ணி போட்ட மாதிரி கொஞ்சம் தூர விலகி போனா பிரிச்சது மாதிரி ரொம்ப கூட எத்தனையோ பேர் இருப்பாங்க எமாச்சல போய்தான் மனைவியில நிலவ பேசுவாங்க மனைவியில நிலவெல்லாம் வெளியாகும் கிட்ட இருந்தா சுந்தரி போட்டுருவாங்க கொஞ்சம் விலகிறீங்க தூரமாக இருக்கோ அது வந்து மகங்களாகும் கூட்ட விட்டு போயிட்டு அப்ப சொன்னாங்க பாத்திமா ரவிஜப்பாங்க என்னுடைய கொஞ்சம் சிறு ஒரு மனஸ்தாபம் சந்தம்பாகும் அப்பே கேட்க இல்ல மகளை பார்த்து என்னம்மா கருத்தினு கேட்க கேட்கவானம் பிளீஸ் கேட்கவானம் நீங்க கேட்டீங்களோ அது டிவோர்ஸா பேசியோ மகளை பார்க்க போனா உமா பாப்பா சைத்தா மகள மோசம் பேசுன மகத்தம் உனக்கு கொஞ்சம் மெலிஞ்சிருக்குது என்னும்பா நீ மெலிஞ்சிருக்கிறாய் ஏன் பண்ணிருக்கிறாய் என்ன செய்ய நான் இந்த வீட்டுக்கு நாள் இப்படித்தான் நான் பண்ற கஷ்டம் எனக்குத்தான் தெரியும் ஏந்த சோகம் கவி அவங்கள்ட்ட சொல்லி என்னத்தான் பிரயோஜனம் என்று சொல்லி ரெண்டு வாரத்தை சொல்ல இவங்க ரெண்டு பேரும் உப்பாறு வச்ச கல்லாவே நசீவேறு தள்ள கையடிச்ச இப்ப பெருசு இப்ப உமா மகளும் சேர்ந்து அல பாப்பாம் சேர்ந்து அல மருமகன் வீட்டுக்கு வந்தாரு மாம கேட்டாரு மருமகனை பார்த்து என்ன மருமகன் இது நான் இழுத்து அவங்களுக்கும் உள்ள தந்த என்ன செய்தி கேட்டாரு மருமகனும் கொஞ்சம் ரோசக்காரால் அவர் சொன்னாரு மாமா பத்திரமா கூட்டி கொண்டு பேசுகிற பிரச்சனை முடிச்சு இப்ப என்ன செய்தி இப்ப என்ன செய்வீங்க இப்ப கைத்து மருமகனை கையை கடமரோ கல்யாணம் முடிச்சா கொஞ்சம் உணவு தெரியும் வாழ்க்கையில் ஆரம்ப அஞ்சு வருஷம் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும் லைஃப் செட் வாழ்க்கை கொஞ்சம் செட்டா ஆகணும் முன்னப்பின் இருக்கும் ரெண்டு புள்ள வரணும் நீங்க சொல்லுங்க மகளே இது உனக்கு மட்டுமல்ல உமா நான் ஆரம்பத்துல கல்யாணம் முடிந்த சந்தர்ப்பத்திலையும் ஏந்த பாவியத்தை இப்படித்தான் செஞ்சது எங்கட எங்களை வாப்பகோட வாப்பத்தை சந்திச்சது பிரச்சனை பண்ண முன்னப்பில் இருக்கும் இதை சமாளித்துக் கொண்டு போகோ மாறித்தானே பிரச்சனை இல்ல உப்ப மாவி மாறித்தானே என்று சொல்லி புத்தி சொல்ல வேண்டியவங்க பிரச்சனையை கிளப்பிக்கு வராங்க நல்ல மாத்திரம் ஒன்றும் கேட்கல மர்மகன் எங்க கொஞ்சம் விளப்பம் குழப்பம் பிரச்சனை அது உங்களுக்கு பேசுறாங்க மாமக்கு நல்லா தெரியும் மருமகன் எங்க பேசிப்பாரு அதே நினைக்கும் மாமக்கு நல்லா தெரியும் ஏத மருமகன் எங்க பேசிப்பாரு யாரு மாமா யாருங்க மாமா சொல்லுங்களேன் மருமகன் யாரு அதுல சூழ்நிலை எல்லாரும் தெரியும் ஏத மருமகன் எங்க பேசிப்பாரு இப்ப உங்களோட உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் ஏந்த மருமகன் தான் இங்க போயிட்டு நடிக்க தெரியும் ஏந்த மருமகன் பள்ளி வைத்திருப்பாங்க அவர் ஒன்றோ பள்ளியில ஒன்றோ வீட்டுல ஒன்றோ தொழில உள்ளங்களை கை வச்சு கேட்டு பாருங்க ஏந்த மருமகன் ஏந்த மகளோட கொஞ்சம் மனஸ்தாவப்பட்டு கூட்டவுக்கு வெளியே பயிற்சிருப்பார் இருந்தால் அவர் எங்க பயிற்சிருப்பார் ஒன்றோ இன்டர்நெட் கடையில் இருப்பார் அப்படி இல்லைன்னா நைட்ல இருப்பார் அப்படி இல்லைன்னா பொடியம்மாரோட சேர்ந்து அவருடைய கெஞ்சியோட சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு நைட்ல சாப்பிடுவாரு அப்படி இல்லைன்னா எங்கேயாவது வைத்து கொழும்புக்கு வைத்து வந்து கொழும்புக்கு வைத்து கோல் பேச வைத்து கைவாகத்திற்கு நாளைக்கு அங்கிருந்து வந்திருப்பாரு மாமக்கு கன்ஃபியூஸ் யாரும் சரி போறது மருமகனுக்கு இருப்பார்கள் இன்றைக்கு எல்லா முன்னால திருமணத்துக்கு முன்னால கல்யாணம் ஒப்பந்தத்துக்கு முன்னால மருமகன் யார் என்ற பார்த்து மருமகண்ட மருமகன் பேங்க் பலன்ஸையும் மருமகன் தொழிலையும் மருமகண்ட சொத்தை பற்றி பார்க்க வேணும் இந்த மருமகன் யாரு ஒருத்தர் வந்தார் ஒரு வாப்பா எங்கட வாப்பா மாற்ற வல்லது வந்து தண்ணி அழுகிறாங்க பார்வதின் ஹசுரர் கல்யாணம் முடிச்சு நாலு மாசம் ஆவல்ல மகளுக்கும் இதுக்கும் பிறச்சு மருமகளுக்கும் பிறச்சின அவர் பொல்லாத ஆள் அவர் இப்படிப்பட்ட ஒத்தர் அவர் தண்ணியில சேர்க்கையில ஹோமசெக்சுவல்ல இன்வால்மெண்ட் இருக்கு அவருக்கு எங்கள்கிட்ட ப்ரூவ் இருக்குது அப்படிங்கிறீங்க நான் கேட்டேன் அது யார் கல்யாணத்துக்கு முன்பு நீங்களும் விசாரிக்கலையான்னு சொன்னீங்க அவர் சொன்னாரு ஹசர நான் பாப்பாவை பார்த்துதான் மாப்பிள்ளை சென்றார் பாப்பா பார்த்து மாப்பிள்ள பாப்பாவை பார்த்துதான் நான் செஞ்சேன் பாப்பா நல்ல மனுஷன் சதக்கா கொடுப்பாரு சதாத்து கொடுப்பாரு பள்ளி கட்டுவாரு உங்களுக்கு அறிவுரை செய்வாரு எப்பவே சமூகத்தில் நல்ல பேர் வாங்கியவர் அவருடைய பகனுக்கு சொல்லித்தான் கொடுத்தேன் நான் அவருக்கு சொன்னேன் அதை விட நல்லா இருந்திருக்கும் ஹாஜியார் அவருடைய அப்பா மௌத்தா போன அப்போவச்சு கொடுத்துருந்தோமா வாப்பல வச்சு கும்பல வச்சு வாப்பட குடும்பத்தை வச்சு கும்பல குடும்பத்தை வச்சு கொண்டு இருக்கிறது மாப்பிள்ள யாரு மாப்பிள்ள என்ன செய்தாரு மாப்பிள்ள தொழில் என்ன ஹராம்களால் பேசுறாரா இது ஒன்றும் இது ஒன்றும் இல்லை நல்ல கல் இருக்குது தொழுகை இல்லையாவதா இல்ல அவர் மூணு நாள் பேச்சு வந்தா சரியாக அது எங்க உங்க ஜவான் சொல்லிக்கிற மாஷா ஒரு மூணு நாள் பேச்சு வந்தா இந்த சில கொடுத்தா தொழில் வரும் தொழுகைக்கு அந்த கூட்டு கதைக்குதா கதைக்கு எப்படி வாங்கின கடை எப்படி சம்பாதிச்சாரு ஹராம் ஹலால் பேசினாரா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால மாப்பு நடக்கிறதுக்கு முன்னால கொண்டடிக்கிறதுக்கு முன்னால இதே பார்த்து போவோம் இந்த கொஞ்சம் சொல்லுவோம் நேரம் கொஞ்சம் கூட போகுது பொண்ணெடுக்க முன்னால பார்த்துக்கோங்கோ அந்த பொண்ணுடைய பத்திரித்தலை தான் எனக்கு பேசாது பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறீங்க வாலிபர்கள் மக்கள் இருந்தா தொடர்ந்து பேசுவேன் கல்யாணம் முடிக்க போறீங்க நிக்காசு செய்ய போறீங்க பொண்ணை கொஞ்சம் பாருங்கோ கற்பு பாதுகாப்பாக இருக்கிறதா கற்பு பாதுகாப்பாக இருக்கிறதா கண்ணித்தரவிகள் இருக்கிறதா எங்க வளர்ந்தது எந்த பூச்செடியில எந்த பூ எந்த இடத்துல வளர்ந்த பூ இது வாழ்க்கையில் ஒரு விஷயம் இதை தவறாக புரியவா நான் விளக்க சொல்றேன் ஒருவருடைய மனைவி காசிராக இருக்கிறார் காபில் களிமா சொல்லி இல்லை இஸ்லாத்துக்குள்ள வந்து மாற்று மாற்றுதான் இருக்கிறார் ஆனா இவங்க ரெண்டு பேரும் கல்யாண ஒப்பந்தம் செஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வச்சுக்கும் போ அந்த ஒப்பந்தத்தில அந்த பந்தத்தில அந்த உறவினூடாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நசம் இருக்குது இது வாப்பா இது உம்மா இது வாப்பட பரம்பரை இது உம்மட பரம்பரை என்ற நெசவு வரும் என்ற நெசவு வரும் நபிசல்லாஹனுடைய மூத்த மகன் ஜெயினவருடைய கணவர் அபுல் ஆஸ் என்றவர் அத்தக மக்கா வரைக்கும் காதலாகவே இருந்தார் பதில் யுத்தத்தில நபிக்கு எதிராக சல்லம்லாஹு அனைவ செலவுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தவர் தான் நபியுடைய மருமகன் அபுல் ஆஸ் வைடவுடைய உமையம்லாஹுடைய கணவர் பிற்காலத்தில் பத்திர மக்காவுக்கு பிறகுதான் அபுல் ஆஸ் எடுத்துக் ஏற்றுக்கொண்டாரு அல்லாஹ் குரான்ல சொல்றான் ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط لوط عليه السلام نوح عليه السلام உடைய மனைவிமார்கள் காதலாக இருக்கிறாங்க ஒருவருடைய மனைவி காதலாக இருந்தால் அது பெரும் பாவம் அது பெரும் குற்றம் அது தவறு ஆனால் அந்த உறவினூடாக பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது நெசவு இருக்குது பாப்பா உமான்ற பரம்பரை நெசவு வரத்தான் செய்யும் ஆனால் வந்திருக்கிறது ஒரு தானியாவுடைய கற்பில பிறந்த புள்ள விபச்சாரியுடைய கற்பில கருவில சுமக்கப்பட்ட புள்ள யாருடைய புள்ள யாருடைய புள்ள அந்த புள்ளக்கு வாப்ப யாரு இன்னைக்கு உம்மத்துல மனைவி பாஞ்சு வைத்தாரு நாலு நாளைக்கு பிறகு அவரை சேர்த்துக் கொள்றாங்க ஆனா சொல்ற மனைவி காவில் கல்யாணம் முடிஞ்ச முறப்பில அவர் ஒதுக்கி வச்சுறாங்க நீங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சொசைட்டியினுடைய இந்த சமூகத்தினுடைய இந்த மனித கோடிகளுடைய கப்ப நாங்க சுத்தமாக்கவில்லை என்றிருந்தால் எங்களுக்கு நல்ல மருமக்களும் கிடைக்க மாட்டாரே நல்ல மருமகன்மாரும் கிடைக்க மாட்டான் என்ன மட்டும் பார்க்கலா என் குடும்பத்தை பார்க்கணும் சரி சந்தமாசனம் முடிச்சு கொடுத்தாங்க அழிச்சு அழிவதையும் பைசாங்க தேடி போறாங்க மாமா மருமகன மருமகன் பள்ளியில போய் நல்ல கூட்டம் மருமகனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவரை பேச்சு நல்ல தூக்கம் ஆம்பளைக்கு தெரிந்தானே மனைவிதான் கொஞ்சம் முன்னத்திட்டாகும் கருத்துவையாகும் அதை நாங்க பரிசுபடுத்த கூடாது அது கூடாவிடும் அது காமாவிடும் அவர் பள்ளியில வைத்து நல்ல தூக்கம் பள்ளதாத்துல வைத்து பார்த்தா மகன் மருமகன் தூக்கம் பாயில படுத்தவர் மண்ணுக்கு போயிட்டார் உடம்பெல்லாம் மண் மண் பற்றி மண் மாமா பேசு மரமகன் எதிர்பார்க்கிறார் எப்படி எதிர்பார்த்திப்பாரு மருமகன் தூக்கம் மாமா எப்படி எதிர்பார்த்திருப்பாங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை மாமா மருமகன் மாற சுகத்தை எதிர்பார்த்திருப்பாங்க எத்தனை மாமா மருமகன சுபகங்களை பார்த்து எதிர்பார்த்திருப்பாங்க மகனும் மருமகனும் தூங்குறாங்க ரூபல் கதவு மூடப்பட்டிருக்கிறது பதிலுடைய அதான் சொல்லப்பட்டிருக்கிறது இருபது சில வாங்க சொல்லிதான் சொல்லுவாங்க எந்த மருமகனும் பயிற்சி பண்டிகை ஜமாக்களை போறது என்ற கவலையில எத்தனை மாமா கதவை தட்டி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மருமக்களை கொண்டு வாங்குவோம் மருமகன் சொல்ல மாமாட்ட மாமா கொஞ்சம் தூக்கம் வைத்தாலும் பிரச்சனை இல்ல சுபகுடைய அதாரை கொஞ்சம் முன்னலையில் எதிர்பார்த்துக்கோ இந்த மருமகனை கண்டு சந்தோஷப்படுங்கோ இந்த மருமகனை கண்டு சந்தோஷப்படுங்கோ இன்னைக்கு மருமகன் எதிர்பார்க்கிற முக்கியம் இருக்கட்டும் மகனத்தான் எதிர்பார்த்திருவாங்க மகனத்தான் எதிர்பார்த்தேருமா ஏழ வயது வந்த மகன் எதிர்பார்த்தேருமா சுவருக்கு உங்களை மனைவி எதிர்பார்க்க உருவாதா யாருக்கிட்ட சொல்ல யார்கிட்ட கைட்டு சொல்ல நாங்க சொல்றோம் பள்ளி உழைக்கிறாங்க அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க எங்களை ஊட்டுள்ளுக்கு எவ்வளவு சீருடையுது எங்களை ஊட்டுள்ளுக்கு எத்தனை பரவுடையுது எங்களை ஊட்டுள்ளுக்கு எத்தனை சுண்ணத்து தகட்டப்படுகிறது சல்லல்லாத்துல நேரே பேசி மரபாக மாத்திருக்கிறார் எப்படி தெரிவித்து எதிர்பார்க்கிறாரு அநீதி சொல்லுவோம் இல்லை பாத்திமாவுடைய மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லை ஹசந்த வாப்பான்னு சொல்லுவோம் இல்லை அந்த சொல்லமா சொல்லம் பொய்யா அவத்துவாம் ஓ மண்ட வாப்பா எழுப்புங்க யானவாப்பா யானவாப்பா மண்ட வாப்பா மருமகன மாம பேசின போது இது ஓ மண்ட வாப்பா எழுப்புங்கோ பொய்யா அவத்துவாம் எழுப்புங்கோ கூட்டிக் கொண்டு வந்தாங்க எழுதிட்டாங்க சொல்றாங்க எனக்கு ரெண்டு சட்டப்பேர் இருக்கு ஒன்று அபுல் ஹசன் அசண்ட வாப்பா இன்னும் ஒன்று அபுல் துராம் மண்ட வாப்பா எனக்கு மண்ட வாப்பான்ற நிச்ச விருப்பம் ஏதா நெருசந்தம் சொன்ன மட்டப்பேர் மருமகனை கூட்டிக் கொண்டு வாராங்க மாமா ஒரு வார்த்தை கூட கேட்கல மருமகனை பார்த்து மருமகனை என்ன பிரச்சனை கேட்கல கேட்கவானம் கேட்கவானம் மருமகண்ட பிரச்சனையும் கேட்கவானம் பிரச்சனைய சொல்லணும்டா சொல்லுவாங்க கொடுத்த வந்து மகண்ட பிரச்சனைய கேட்கவானம் அவர் சந்தர்ப்பத்தில் தேவைத்தான் சொல்லுவா ஆர்வல் படுத்துங்கோ அமைதிப்படுத்துங்கோ பொறுமை செய்யுங்கோ புத்து சொல்லுங்கோ சந்தர்ப்பம் கேட்க ஒரு நடந்த சம்பவம் மர்மகளுக்கும் மகளுக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை மகனுக்கும் மருமகனுக்கு பிரச்சனை மருமகனுக்கு பிரச்சனை பிரச்சனை பட்டோன்னு மாமா பார்த்தாரு மகள்கிட்ட பேசாம நேரே பேசி மருமகன்கிட்ட பேசிடுவோம் மருமகனை கிட்ட புத்தி சொல்வோம் சொல்லி நேரே பேசி மருமகன்கிட்ட கேட்டாரு மாமா மருமகனே என்ன வாப்பா கிடைச்சன என்ன சிக்கல் என்று கேட்டோடே மருமகன் சொன்னாராம் மாமாவை பார்த்து மாமா கொஞ்சம் பிரச்சனை தான் சரியான பிரச்சனை ஆனா எனக்கு ஒரே யோசனை சொன்னா இருபத்தி மூணு வருஷம் நீங்க என்னதான் கஷ்டப்பட்டிருக்கீங்களோ தெரியாத யோசனை யார பார்த்து மாமாவை பார்த்து நான் அரியான முடிச்சு ஆறு மாசமே இந்த வந்த நாவலத்துறேன் தான் நீங்க இருபத்தி மூணு வருஷம் எப்படித்தான் கஷ்டப்பட்டீங்களோ தெரியாம யார் சொன்னாரு மருமகன் மாமாவை பார்த்து சொன்னாரு மாமா சொன்னாரா மருமகனை பார்த்து ஏழு டேர்ன் முடிஞ்சு மருமகன் இப்ப கூட தெரிஞ்சாங்க ஏழு டேர்ன் முடிஞ்சு உங்களை கையில் ஒப்படைச்சிட்டேன் இதுக்கு பிறகு இந்த வேலையை நீங்க அழிங்கோ தேவையில்லாத புத்தி சொல்ல போகவான எளிமையா வாழுந்தோம் வாழ்க்கையை எழுப்புந்தோ நாளைக்கு வாழ்க்கை ஜொலிக்கும் நாளைக்கு வாழ்க்கை பிரகாசிக்கும் எனவே தான் இஸ்லாம் இதை தெளிவா சொல்லிருக்குது வாலிபர்களுக்கு யுவதிகளுக்கு சமூகத்தில் பங்கு கொடுப்போம் சமூகத்தில் அண்ணன் கொடுப்போம் அவர்களை சேர்த்து கொண்டோம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தெளிவாக கேட்போம் அவர் இழந்தாகின்றோம் திறமைகளை திறமைகளை வெளிப்படுத்துகின்றோம் அன்புக்குரிய சோதனை அவைகள் அனைத்தும் இந்த வாழ்க்கையில வரோணம் என்றால் சந்தவாசனம் காட்டி தந்த ஒரு முன்மாதிரியான ஒரு கட்டமைப்பை நாம் உருவாக்கணும் இந்த சமூகத்தில எல்லா மக்களும் உள்வாங்கப்பட வேண்டும் சமூகத்தில எல்லா மக்களையும் உள்வாங்கி கொண்டு நாங்கள் ஒரு வீரர்களை போட்டு போனால் எங்களுடைய சமூகத்தில் மாற்றங்கள் வரும் மாற்று வளர்ச்சை சார்ந்த சகோதரர்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி பேசுகிறோம் அவர்களை பள்ளிக்குள்ள கூப்பிடுத்தோம் ஒரு வகையான பதட்டமான சூழல் நாட்டில் இருக்கிறது என்று வந்திருக்கிறோம் எங்களோடு அல்லா இருக்கிறான் அல்லாட உதவி இருக்குது அல்லாத உதவிக்கு மேல் எந்த உதவியும் எங்களுக்கு இல்லை எனவே இந்த சூழல்ல உங்களுக்கு மிக வினயமாக போன்றது வாழ்க்கையில் அதிகமாக சிறப்பாக அஸ்தகர் அல்லாஹ் அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஅத்தை பார்த்து பாவங்களுக்கு தௌபா செய்து செய்த தவறுகளுக்கு அல்லாஹ் வருந்துவோம் பிறருடைய ஹக்குகள் இருந்தால் திருப்பி கொடுப்போம் பிறருடைய ஹக்கை திருப்பி கொடுப்போம் வட்டி வாங்கிருக்கிறீங்களா வட்டிக்கு சௌபா செய்யும் நான் பங்களோட் காரணானாலும் பிரச்சனை இல்லை என்ற வட்டியை விட்டு நான் வெளியே வரப்போம் வட்டியை சென்று கொண்டு ஹராத்த சென்று கொண்டு ஹராத்திர வாழ்ந்து கொண்டு என்னத்தான் சௌவா செஞ்சாலும் அந்த சௌபாவுக்கு பிரயோஜனம் இல்லை அல்லாஹ் ஆனந்த் தாரா எங்க எல்லாருக்கும் உண்மையான சௌபாவை அதிகமாக்குவார் அல்லாத சில மண்டாடி கேள்வோம் முஸ்லீம்களுக்காக கேள்வோம் உலக முஸ்லீம்களுக்காக கேள்வோம் இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகத்திற்கு இதாக சக்தி தீவாக்கி உருவாக்கி இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணத்தை உருவாக்குவாங்க முஸ்லீம்களை பத்தி நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குவாங்க அல்லா தலா நாடினா சின்ன விஷயம் அல்லா நாடினா சின்ன விஷயம் மக்களுடைய உள்ளம் அல்லாவுடைய கையில் எந்த மக்களுடைய உள்ளத்தில் எங்களை பற்றி கெட்டங்கள் இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் அல்லா நல்லதை பொருள் செய்ய முடியும் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஏராளமான மக்கள் அரசுக்கு நாட்டுடைய நிலைமைக்காக துவா கேட்கொண்டே போயிருக்கிறார்கள் நாட்டினுடைய நிலைமை சீராக வளர்க்கிறதுக்கு துவா கேட்கறதுக்கு சொல்லியே ஜமாத்துகள் போயிடும் எத்தனையோ மக்கள் காலத்துள்ளா வளம் வந்து வந்து முத்ததிர்லையும் ஹரிசு கல்விக்கு முன்னாலே துவா கேட்கிறாங்க அல்லா குவான் சொல்றாரோட துவாக்கள் வீணாக்க மாட்டேன் துவாக்கள் நிச்சயமாக கபூலாகும் எனவே நிபந்தனைகளை பூர்த்தி செய்வோம் அல்லாவுக்கு கேளுங்கோ ஆவி சொல்லுங்கோ தனிப்பட்ட முறையில் துவா கேளுங்கோ சொந்த தேவைகளுக்கு துவா கேளுவோம் நல்ல வாழ்வுக்கு துவா கேளுவோம் நல்ல மௌத்துக்கு துவா கேளுவோம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தருவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا يعافي نعمه الكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لنكونن من الخاسرين اليك ربي فحببنا اليك ربي فحببنا اليك ربي فحببنا اللهم حبب إلينا الإيمان اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وقرب إلينا الكفر والفسوق والعصيان وقرب إلينا الكفر والفسوق والعصيان اللهم اجعلنا من الراشدين اللهم اجعلنا من الراشدين اللهم انا نسألك حبك اللهم إنا نسألك حبك وحب رسولك وحب من ينفعنا حبه عندك اللهم اجعل حبك أحب الأشياء إلينا اللهم اجعل حبك أحب الأشياء إلينا اللهم اصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا واصلح لنا دنيانا التي فيها معاشنا واصلح لنا اخرتنا التي اليها معادنا اللهم اجعل الحياه زياده لنا في كل خير واجعل الموت راحه لنا من كل شر يا الله رب رحمانே குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருவாயாக நாங்கள் பகிரங்கமான குற்றவாளிகள் யா அல்லாஹ் சில பாவங்களுக்கு சாட்சி சாட்சியங்கள் எதுவுமே தேவையில்லை சில பாவங்களை குறைகளை குறைகளை மட்டும் தருவாயா இதை கரப்பீகாவா மன்னிப்பதற்கு நீ உன்ன தவிர வேறு யாரும் இல்லையா எங்களை மன்னிச்சிருவாய் அல்லாஹ் பாவத்திற்கு வெறுப்பை ஏற்படுத்திடுவார்கள் பாவத்தை கஷ்டமாக்கிடுவார்கள் பாவத்தை கஷ்டமாக்கிடுவார்கள் நன்மைகளை ஈஸியாக்கிடுவார்கள் நன்மையான கர்மத்தை லேசாக்கிடுவார்கள் நன்மையான கர்மத்தை லேசாக்கிடுவார்கள் பாவத்தை கஷ்டமாக்கிடுவார்கள் பாவத்தை கஷ்டமாக்கிடுவார்கள் பாவத்துக்குரிய சூழல்களை வாழ வச்சிடாதே யாப்பா பாவத்துக்குரிய சூழல்களை வாழ வச்சிடாதே யாப்பா யாப்பா பாவத்துக்குரிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி சென்றாதே யாப்பா யாப்பா என்ன கண்ணம் பாதுகாப்பாயா எங்களை காலம் பாதுகாப்பாயா எங்களை உடம்பையை பாதுகாப்பாயா நாங்க யூசுப் அலை சலாம் இல்ல யாருலா பாவத்தை கண்டு ஓட மாட்டோம் யாருலா பாவத்தை கண்ட ஓட மாட்டோம் யாருலா பாவத்தை கண்ட பாவமே படிக்க மாட்டோம் யாருலா நம்மே ரஹ்மானே பாவத்தை கண்ட ஓடக்கூடிய மக்கள் ஆக்கிடுவாங்க அந்த சக்தியை கண்டுடுவாங்க யாருலா அந்த சக்தியை கண்டுடுவாங்க யாருலா நம்மே ரஹ்மானே சிறார்களை பாதுகாப்பாங்க சிறார்களை பாதுகாப்பாங்க சிறார்களை பாதுகாப்பாயாக तिकडे वाघ समुद्र नाही पाहते अल्ला ಸಿಟ್ಟಂತೀಟಿ ಅಲ್ಲ ಬೆಳಕಪ್ಪಾಕ್கிறாங்க ಅಲ್ಲ ಸಿಟ್ಟங்கள் சிட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லா எங்களை வாழையுடைய உள்ளத்தில் சிந்தனையில் அல்லா இஸ்லாமிய சிந்தனை உருவாக்கிடுவாங்க முஸ்லீம் என்ற உணர்வை உருவாக்கிடுவாங்க இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை கொடுத்துவார்கள் இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவத்தை கொடுத்துவார்கள் ரப்பே ரஹ்மான் இறக்க முடியவே எங்களை கபோஷிவாயா எங்களை பொருந்திக் கொள்வாயா எங்களை கபோஷிவாயா யாமா எங்களை குழந்தைகளுக்கு நீ ஏற்படுவாங்க பிள்ளைகளுக்கு நீயே போதுமானது உள்ளவர கேளாத காலம் வளர்ச்சி இல்லாத காலம் பிள்ளைகளை கொண்டு முகத்தில் கல்வியை தாயத்தை பூசினாலே பிள்ளைகளை கொண்டு கல்வியை படிச்சிருவாங்க கண்ணியப்படுத்திடுவாங்க பிள்ளைகளை கொண்டு கண்ணியப்படுத்திடுவாங்க அப்பா நீருடைய தாய்களாக்கி வைப்பாயா தீண்டாளிகளாக்கி வைப்பாயா தீண்டாளிகளாக்கி வைப்பாயா நீருடைய மக்களாக்கி வைப்பாயாக முஸ்லீம்களாக்கி வைப்பாயாக நீங்களாக்கி வைப்பாயாக நாங்கள் தீங்களாக்கி வைப்பாயாக யாமா அவர்களை மறந்து கொள்வாயாக ஆளுங்களாக்கி வைப்பாயாக ஆவிலாக்கி வைப்பாயாக யாரா நீருடைய சிந்தனைகளாக்கி வைப்பாயாக நீருடைய சிந்தனைகளாக்கி வைப்பாயாக யாமா நீருக்காக வேண்டி உழைக்கக்கூடிய உழைப்பாளாக்கி வைப்பாக இதை அவர்களை மறந்து கொள்வாங்க பாதுகாப்பான குப்புரை விட்டு பாதுகாப்பான பாவமான கருமத்தை விட்டு பாதுகாப்பான அலாலான உணவை தருவார் அவாத்தை விட்டு பாதுகாப்பார் அவாத்தை மதாபிதாசரே ஊர் சேவாயாக எங்களை பெற்றோரை எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் கபரதேசத்தில் உங்களுடைய கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் வாழ்ந்துருக்கிறது ஆகியத்தான ஆரோக்கியமான வாழ்வு நோய் இல்லாத வாழ்வு விஷயமாக எத்தனை ஆயிரக்கணக்கான ஸ்ரீகள் யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டு நோயில வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் ஆகியத்தான ஆரோக்கியமான வாழ்வு விஷயமாக மனித கோடிகள் யாரெல்லாம் உயர்த்தவையாப்பா அனைவருக்கும் ஆகியத்தான் ஆரோக்கியமான வாழ்வு யாம்பா எத்தனையோ குடும்பங்கள் யாப்பா நோயில வாடிக்கொண்டிருக்கிறது யாப்பா எத்தனையோ குழந்தைகள் யாப்பா நோயில கஷ்டப்பட்டு கொடுத்தவர்கள் யாப்பா ஆகியத்தான் வாழ்வு நிச்சயமாக்கிடுவாங்க ஆகியத்தான வாழ்வு வாக்கிடுவாங்க ஆகியத்தான வாழ்வு நிச்சயமாக்கிடுவாங்க ஆரோக்கியமான வாழ்வு நிச்சயமாக்கிடுவாங்க இவராகி மலை சலாத்து சலாமுடைய குடும்பத்தை கண்டியப்படுத்தி போன யாவா எங்களை குடும்பங்களை கட்டியப்படுத்துவாங்க கண்டியப்படுத்துவாங்க கட்டியப்படுத்துவாங்க யாவா கடனில்லாத வாழ்வு நிச்சயமாக்கிடுவாங்க யாப்பா யாப்பா பெண்களை பாதுகாப்பார் யாப்பா யாப்பா நம் அனைவரையும் பாதுகாத்துவார்கள் கேவலப்படுத்தினார் யாப்பா நாட்டை வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகத்திற்கு யாப்பா எங்களை பற்றியும் நாட்டை பற்றியும் நல்ல யாப்பா நல்ல கேவலப்படுத்தினார் யாப்பா கேவலப்படுத்தினார் யாப்பா கேவலப்படுத்தினார் யாப்பா ஹஸ்தி அம்மா எங்களுக்கு போதுமானவன் யாப்பா ஹஸ்தி அம்மா போதுமானவன் யாப்பா ஹஸ்புடம்மா எங்களுக்கு நீ போதுமானவன் யாப்பா யாரை ஆகலாம் யாரை சபையில் யாரை யாரெல்லாம் யாரலாம் எத்தனை சேவைகளுக்காக வேண்டி முன்பக்கம் கையில் இருக்கிறார்களோ அநேகருடைய சேவைகளை